இட்லி வடையுடைய வெப்சைட் மூலமாக நடக்கிற பேட்டி அதில் நிறைய வாசகர்கள் வந்து நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க அந்த கேள்விகளில் வந்து அவங்களே இட்லி வடை பிளாக்லேருந்து ஒரு மாதிரி வெவ்வேறு சப்ஜெக்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த அதுக்குள்ளே ஒவ்வொன்றா போவோம் ஏன் முதல்ல வந்து இன்றைய சமுதாய சூழல் தொடர்பாக சில கேள்வி முதல் கேள்வியே நல்ல ஸ்ட்ராங் controversial இதுலேருந்து ஆரம்பிக்குது லோகநாதன் ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்றைய காலகட்டத்தில் இடஒதுக்கீடு அடிப்படையிலான சலுகைகள் தேவையா உங்க பதில் இன்றைய காலகட்டத்தில் அது தேவைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கண்டிப்பா ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு இந்தியாவில் இன்னும் அவசியம் இருந்துகிட்டே இருக்குன்னா நம்ம சமூகத்தை பார்க்கறோம் ரொம்ப முக்கியமா அண்மையிலே பார்த்தா இந்த தர்மபுரி நாயக்கன் கூட்டாயில நடந்தது கிடையாது ஒரு வன்முறை இருக்குல்ல அது இங்க வந்து ஜாதி வந்து எவ்வளவு தூரம் கடுமையாக அங்க வந்து நாயகன் கூட நடந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனும் படிச்ச பையன் பொண்ணும் படிச்ச பொண்ணு பையன் வந்து தலித் பையன் பொண்ணு வந்து வன்னியர் ஜாதி பொண்ணு இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க திருமணம் பண்ணிட்டு ஊர்லயே வந்து குடும்பம் நடத்துறாங்க இந்த பெண் வீட்டுல இந்த திருமணத்துக்கு உடன்பாடு பெண்ணால பெண்ணான மேஜர் அவங்க விருப்பப்படி அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அந்த பெண்ணை வந்து எங்களோட திருப்பி அனுப்பிடுன்னு போய் அந்த குடும்பத்தை அழுத்தம் கொடுக்குறாங்க மன்னியர் ஜாதி குடும்பம் தலித் ஜாதி குடும்பத்தினால அழுத்தம் கொடுக்குறாங்க கொடுத்த போது அவங்க ரெண்டு பேரும் நாங்க சந்தோஷமா குடும்பத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க எடுக்கிறாங்க இப்ப அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு சமூக நிர்பந்தம் கொடுக்குறாங்க அவருடைய ஜாதியில ஏன் உன் பொண்ணால நம்ம ஜாதிக்கே கெட்ட பேரு அப்படின்னு அவர் மன அழுத்தம் இருந்தாங்க அவர் தற்கொலை பண்ணிக்கிறார் பொண்ணோட அப்பா அவர் தற்கொலை பண்ணிட்ட உடனே உங்க திருமணத்தினால்தான் எங்கால் ஆள் போனாரு அப்படின்னு அந்த டாக்டர்களுக்கான ஒரு நாள் மூணு நாலு காலத்துல அது நூற்றுக்கணக்கான வீடுகளை போய் ஒரு கடுமையா தாக்கிட்டு இருக்காங்க இப்ப இங்க ரொம்ப முக்கியமான நம்ம பார்த்தோம்னா என்ன விஷயம்னா இந்த பிரச்சனை நடந்த ரெண்டு ஜாதிகள் இருக்கீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து ஜாதி அடிக்கும் போல கீழே அடுத்தடுத்து இருக்கிற ஜாதி ஜாதி தட்டுல சரி கீழ் தட்டுல ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு அவ்வளவுதான் சரி இவங்க வந்து ரொம்ப கேப்ஸ் உள்ள பெரிய ஜாதிகள் கிடையாது ரொம்ப ஆதிக்க ஜாதின்னு சொல்லக்கூடிய அளவுல உயர் ஜாதியா ரொம்ப பணக்கார ஜாதிகளா இருக்கக்கூடிய நிறைய நிலப்பலன்களோட இருக்கிற மேல் ஜாதி கீழே வந்து ரொம்ப அடுத்த கீழே இருக்கவங்க அவங்களுக்கு கூட இருக்கிற முரண்பாடு இல்லை தட்டில் அடுத்தடுத்த லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கூட பொதுவாக அங்கதான் உடாய்வு ஏற்படும் இல்ல அந்த இடத்துல இருக்கிறாங்க ஆனா இந்த ஒரு ஜாதி அடிப்படையில மட்டும்தான் அந்த தலித் ஜாதி இளைஞன் படிச்சு வேலைக்கு போயிட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கிறானாலும் கூட என்ன அவனை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு மனநிலை இல்லாத ஒரு சமூக சிக்கல் வந்துகிட்டே இருக்கு இல்ல இதுக்கும் இடஒதுக்கீடு இந்த அளவுக்கு ஜாதி என்பது இவ்வளவு கடுமையா தாக்கம் செலுத்திட்டு இருக்கிற வரைக்கும் சமூகத்துல ஜாதி அடிப்படையிலான மறுப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு எந்த விஷயத்துக்கு வந்து டினையர் இருக்கு இல்லையா அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இடஒதுக்கீடு ஏற்கனவே இருந்து வந்த பல காலமா இருந்து வந்த ஒரு டினையல் இருக்குல்ல அது சரி சேர்த்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடுக்கு எதிராக பொதுவா சொல்லப்படக்கூடிய குறைகள் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அது எந்த ஜாதிகளுக்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த ஜாதிகள் இருக்கக்கூடிய வசதிப்படுத்தவர்களுக்கு தான் போயிட்டு இருக்கு அந்த ஜாதிகள் இருக்கிற ஏழைகளுக்கு போகல அப்படிங்கிறத வழக்கமா சொல்லப்படக்கூடிய இடஒதுக்கீடு எதிரான விமர்சனம் பார்த்தா ரெண்டு அம்சம் தான் சொல்லக்கூடியது ஒன்னு அது எந்த ஜாதிகளுக்கு வச்சிருக்கோமோ அந்த ஜாதிகள்ல உள்ள உண்மையிலே நலப்பதி போல அதே மாதிரி இடஒதுக்கீடுக்கு வெளியில இருக்கிற ஜாதிகளையும் பொருளாதார ரீதியா நலிவிட்டவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எந்த வசதியும் பயனில்லாது இது சிக்கல் ஏற்படுத்துது அப்படின்னு இந்த ரெண்டு அம்சம் தான் சொல்லப்படுது இந்த ரெண்டு அம்சத்துக்கு தீர்வு தேடணுமே ஒழிய நீங்க இதுக்காக ஒட்டுமொத்தமா இடஒதுக்கீடு தூக்கி எறிய முடியாது throwing the baby with சொன்ன மாதிரி you இதுல இன்னும் பாக்கலாம் இது சலுகை அதாவது இந்த வார்த்தையில இடஒதுக்கீடு அடிப்படையிலான சலுகைகள் தேவையா இல்ல அதுல சலுகையா இல்ல கேள்வி கேட்கிறவருடைய மனநிலை அவருடைய ஏன்னா ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருடைய பேச்சுல எப்படி வருதுன்னா அது சலுகை உரிமை நீங்க அது உரிமை அப்படின்னு சலுகைன்னு உரிமை அப்படிங்கிற பார்வையில அது தான் நம்ம வேண்டியது என்ன காரணம்னா ஏதோ ஒரு இது கிடைக்காத போது இன்னைக்கு அது திரும்ப அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற போது அது சலுகை அல்ல சரி அதை சலுகையா நம்ம குறிப்பிட முடியாது நியாயப்படி அவங்களுக்கு எந்த ஒரு கட்டத்துக்கு வரலாற்றுல கிடைச்சிருக்க வேண்டியது கிடைக்காமல் போனது இப்ப திரும்ப பெறும்போது அது இதை வச்சிருக்க வேண்டிய உரிமை தான் இது வந்து இது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஸ்கீம் அல்லது ஒரு ஒரு சமச்சீரை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்டா அது வந்து ரீகாலிபிரேட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அது இருக்கணும் இல்ல அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது ரீகாலிபிரேட் பண்ணவங்கள மாற்று கருத்தே கிடையாது ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ரீகாலிபிரேட் பண்ணோம்னு சொல்லக்கூடிய செக்ஷன் யாருங்கிற கேள்வி எப்பவுமே வந்துருக்கு இதை ரீகாலிபிரேட் பண்ணோன்ற டிமாண்ட் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா இடஒதுக்கீடு வெளியே இருக்கிற ஜாதிகள் இருக்காங்க அதாவது இந்த இடஒதுக்கீடுனால தன்னுடைய வசதி வாய்ப்புகள் குறைந்து போயிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அவங்க தான் இதை பத்தி ரீகாலிபிரேட் பண்ணுன்றது பேசும்போது இதனுடைய ஹிடன் அஜெண்டா இருக்காங்கிற பயம் வருது வேற ஒரு மோட்டியோட ஒட்டுமொத்தமா அதை தூக்கி எழுத்துக்கலாம் சொல்றாங்க அதுல கேள்வி வருது இப்ப உதாரணமா இந்த கிரிமி லேயர் இஷ்யூ இது குறைச்சி அதுதான் கிரிமி லேயர் இஷ்யூ பண்ணீங்கன்னா பொருளாதாரத்தை மேம்பட்டுட்டாங்க அடிப்படையில பண்ணுவீங்கன்னா இப்ப நம்ம தர்மபுரியில பிரச்சனை வரும் அந்த தர்மபுரி தலித்த வந்து மேம்பட்டு ரீதியா ஆனா ஜாதி ரீதியாக அவன் வந்து தாழ்வானவனா பார்க்கப்படுறான் என்ன அப்ப அவனை நீங்க கிரிமில இருக்க கொண்டு வர முடியுமா அவனுடைய சமூக அந்தஸ்து என்பது ஐடி வந்து பொருளாதாரத்தை சார்ந்துதானே இருக்கு ஆனா இடஒதுக்கீடு என்பது சமூக அந்தஸ்து சார்ந்து உருவாக்கப்பட்டது அது பொருளாதாரம் சார்ந்து உருவாக்கப்பட்டது அதான் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா கிரிமி ஏறுங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கோப்பே கிடையாது அது அதை ரீகாலிபிரேட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க கிரிமில ஏறுங்கிறது வந்து இடஒதுக்கீடுங்கிறது சமூக காரணங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்ப என்ன நீங்க சொல்ற இதே பாயிண்ட் எடுத்துக்கோமே அந்த தருமபுரி தலித் இளைஞன் பொருளாதார ரீதியில மேம்பட்டு மாதத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாத்தியம் இருந்தாலும் கூட சமூக ரீதியில மிக மிகவும் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிதான் வந்து இந்த சண்டையை உருவாகுது அந்த சண்டை உருவாக்கு மட்டும் இல்ல அவன் இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா அவன் வந்து எனக்கு இந்த ஐடி வேலை வேண்டாம் நான் வந்து அர்ச்சகரா போக விரும்புறேன் அப்படின்னு அவன் தூக்கி எறிஞ்சிட்டா உண்மையில ஒரு ஈடுபாட்டு உண்ட இல்ல அவன் எல்லாம் வேதம் எல்லாம் படிச்சு ஒரு கோவில் அர்ச்சகரா வேலைக்கு போனா அவனுக்கு இந்த வேலை கிடைக்காது அது ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டுல அச்சகர்களாக பயிற்சி பெற்றவர்கள் இன்னும் வேலை கிடைக்காம இருக்கு எல்லா ஜாதியில இருந்தும் நீங்க வந்து இது வந்து சமூக வந்து அந்தஸ்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எப்படி சமூக அந்தஸ்து என்பது வேறு நான் எனக்கு வந்து இந்த அர்ச்சகர் ஆகணும் ஆகக்கூடாதுங்கிறது ஒரு இஷ்யூ இல்ல ஆனா வந்து ஒரு நாட்டியம் யாருமே அது பாத்தீங்கன்னா சமூக அந்தஸ்துக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு அவங்க வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் ஆகலாம் லாயர் டாக்டர் அதாவது ப்ரொஃபஷனல் கிளாஸஸ்ல எதுவாக வேண்டுமானாலும் ஒருவர் ஆவதற்கு இடம் இருக்கு இல்ல இது அது மட்டும் ஆனாலுமே சமூக அந்தஸ்துங்கிறது கிட்டிடுதா இந்த சாதியத்துல அதெல்லாம் இங்க சிக்கலா அதெல்லாம் ஆனதுக்கு பிறகு கூட நீங்க வந்து இப்ப அர்ச்சகருங்கிற உதாரணத்தை ஏன் பேச வேண்டியிருக்கீங்க இவர் இதெல்லாம் ஆனாலும் கூட இவரோட அர்ச்சகர் வந்து பொருளாதார ரீதியா நலிவுற்றிருக்கலாம் அவர் வந்து வசதி வாய்ப்பு இல்லாத வாழ்க்கை நடத்திட்டு இருக்கலாம் ஆனால் அவருக்கு கிடைக்கிற சமூக அந்தஸ்து என்பது இந்த நீங்க சொன்ன லெஜிஸ்லேட்டர் கிடைக்கிற சமூக அந்தஸ்தோட கூடுதலான சமூகத்துல என்ன சில விஷயங்களை அவர் தான் செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி தடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இது வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு இது இது இந்த லேயரை எப்படி கேள்வி இன்னொரு இடஒதுக்கீடு தரப்படக்கூடிய ஜாதிகள் இருக்குல்ல அவர்களுக்குள்ள கிரிமி லேயர் பற்றி பேசும்போது இடஒதுக்கீட்டிற்கு வெளியே ஓப்பன் கோட்டால வராங்கல்ல அங்க கிரிமி லேயர் பத்தி நான் ஏன் பேசுவதில்லை அவங்க என்ன கேட்கிற கேள்வியாக இருக்கும்னா அங்க எதுக்காக கிரிமி லேயர் பேசணும் கிரிமி லேயர் என்பது அதாவது இடஒதுக்கீடு கிரிமி லேயர் ஏன் பேசணும்னா இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூகத்தை அறிவுற்றவர்களுக்கு வர அது அதுக்கு நீங்க வந்து கொடுக்க வேண்டியது பொருளாதார பொருளாதாரம் சார்ந்த மற்றொரு இடஒதுக்கீடு இல்ல அந்த இடத்துல ஓபன் கோட்டாலே ஒரு கிரிமினல் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஓப்பன் கோட்டால பூரங்கிற ஒரு குரூப் அதாவது லேயருக்கு மறு கோடியில் இருப்பவர்கள் பார்க்க வேண்டியது நான் சொல்ல வர விஷயமே இதுதான் அதாவது இடஒதுக்கீட்டுக்குள்ள லேயர் என்பதே அந்தந்த ஜாதிகளுக்குள்ள இருக்க போறதுக்கு வாய்ப்பு தரலாம் இல்லையா அதாவது ஒண்ணு மட்டும் பாசிட்டிவ் உங்களுக்கு நெகட்டிவ் ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்றது வந்து அதோடைய இம்பாக்ட்னால இல்ல உதாரணத்துக்கு இடஒதுக்கீட்டில் கிரிமில ஏறுங்கிறது இடஒதுக்கீடு யாருக்கு கொடுக்கிறோமோ அதில் சில பேரை விலக்கி வைப்பதற்காக இல்ல ஆனால் சில பேரை விலக்கி வைக்க வேண்டிய நோக்கம் என்ன அதுல ரொம்பவும் அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக முன்னுரிமை கொடுப்பது அதுக்காக தான் விளக்க வேண்டியது முன்னுரிமை கொடுப்பதற்காக அதே லாஜிக் படி ஓப்பன் கோட்டால வரவர்களையும் ரொம்பவும் நலிவுற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக அதுலயும் ஒரு டீமில் ஏற விளக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா வந்து ஒரு அட்மிஷன் இருந்து எனக்கு அதாவது இப்படி கன்சிடர் பண்ணலாம் மாதிரி குறைந்தபட்ச உதாரணத்துக்காக சொல்றேன் எடுத்துட்டு பார்த்தோம்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு டிவிஎஸ் முதலாளியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து ஓப்பன் கோர்ட்டால இடம்பெற ஒரு கோவில் அர்ச்சகர் இருக்கார் அதே ஜாதியை சேர்ந்தவர் அல்லது ஒரு சமையல் வேலை பார்க்கிற ஒரு சாதாரண சமையலுக்காக அதே ஜாதியை சேர்ந்தவர் இருக்காரு இல்ல இப்ப இந்த மூணு பேர்ல கிரிமினல் யார் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா ஒரு பிராமண தொழிலதிபர் குடும்பம் கிரிமில இருந்தவர் நீங்க வந்து டெபினிஷன் ஆஃப் ஓபன் கோட்டா அப்படின்னு சொல்றப்பவே it is open for all இங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அது அது கோட்டா கிடையாது இது ஓபன் கோட்டாங்கிறது வந்து வாட் இஸ் லெஃப்ட் அது எல்லாருக்குமானது இல்ல இல்ல அங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்கணும் அதே போல இடஒதுக்கீடு என்பது பார்க்கும் போதும் அது அந்த ஜாதிக்கான மொத்தமான இடஒதுக்கீடு நீங்க அதுக்குள்ள மட்டும் ஏன் வந்து பொருளாதார ரீதியா நலிவுறுத்தவர் நலிவுறாதவர் கிரிமில அது மட்டும் இது எனக்கு இது இதோடைய ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம பேசுறோம் புரியுது இல்ல இல்ல லாஜிக் படி லாஜிக் படி ஓபன் கோட்டா என்பது ஓபனாகவே எல்லாருக்குமான எல்லா ஜாதிகளுக்குமான என்ன அதான் இடஒதுக்கீடு என்பது குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு அப்ப இந்த குறிப்பிட்ட ஜாதிகள்ல எல்லாருக்குமானது தானே அது அது அதுல இருந்து மட்டும் ஏன் கிரிமினல் ஏர் டிமாண்ட் வருது அப்ப அதுல வருமானால் அதை ஏற்றுக்கொள்வதா இருந்தால் இதிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டும் புரியுது பட் இது என்ன இது என்ன இந்த நம்ம அந்த கோட்டா அப்படிங்கறத ரொம்ப பேசி பேசி ஒரு தனி மனிதனுக்கான சுதந்திரம் அப்படிங்கறத வந்து ரொம்ப தடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதெல்லாம் பிரச்சனை அனிமலை சொன்ன பிரச்சனை இல்ல உண்மையான பிரச்சனை வேற இல்லை என்ன உண்மையான பிரச்சனைன்னு பார்க்கலாம் உண்மையான பிரச்சனை இருக்கிற கல்வி இடங்கள் இருக்கிற வேலை வாய்ப்புகள் இதன் எண்ணிக்கை குறைவா இருக்கிற தான் இந்த பங்கீடு சொல்றது அதனால மட்டும்தான் நினைக்கிறேன் அதுல அடிப்படையான காரணம் உதாரணமாக இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல இவ்வளவு சீட்டு உருவாக்குறாங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் வந்து எட்டாயிரம் சீட்டு பத்தாயிரம் சீட்டு காலியா இருக்குன்னு இன்னைக்கு சீட்டு காலியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்ப்போம் அதுக்கு உண்மையான காரணம் இல்ல அந்த சீட்டுக்கு வர ஆள் இல்லாதது காரணம் இல்ல போக விரும்பல அதுக்கு போக விரும்பலங்கன்னா அப்ப இப்ப இந்த எட்டாயிரம் சீட்டு காலியா வரும் மீதி நிரப்பப்பட்ட சீட்டுடைய தரத்துக்கு நிகரான தரத்தில் இருக்கிற கல்லூரிகள் வச்சுக்கோங்க இந்த காலியா இருக்காது நிச்சயமா என்ன இருக்க போறது அப்ப இடஒதுக்கீடோ இந்த எந்த விதமான உரிமை பிரச்சனையும் இல்லாம விரும்புற எல்லாருக்குமே இடம் கிடைச்சிட போகுது உண்மை இல்லையா உண்மை அப்ப எல்லாருக்கும் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கான கல்வி இடங்கள் அது மட்டும் பத்தாது ஏன்னா உங்களுக்கு வந்து படிப்புல இப்படி சொல்றீங்க ஏதோ ஒரு கட்டத்துல வந்து இந்த டிசைருங்கிறது வந்து மாறிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு எந்த கட்டத்திலயுமே அரசு வேலைகளுக்காக ஒரு போராட்டம் ஒரு போட்டி இருக்கும் அது மிக குறைவான சம்பளம் இருக்கக்கூடிய அரசு வேலைகளுக்கு கூட இன்றைக்கு மக்கள் போட்டி போட்டுட்டு போறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு அந்த காரணங்களை தான் நம்ம சந்திக்க வேண்டியது என்ன அந்த காரணங்களை சந்திக்காம நம்ம அரசு வேலைக்கு குறைவான இடங்களுக்கு இவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க அதுக்குள்ள இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருக்கு மட்டுமே அதுக்கு தீர்வு இல்லை அரசு வேலைக்கு நான் வர விரும்புறதுக்கு எனக்கு இருக்கிற காரணங்கள் மிக மோசமான காரணமா இருக்கலாம் எனக்கு சம்பளம் குறவா கூட எனக்கு ஊழல் செய்யலாம் அதிகாரத்தை பயன்படுத்தாததுக்காக நான் வர விரும்பலாம் அப்ப என்ன வந்து நீங்க ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் இருக்க ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போக முடியாது அதனால ஒரு சமூகம் வந்து விருப்பப்பட்ட பாடத்தை ஒரு படிக்க விரும்புறான்னு நீங்க டிசைர் அடிப்படைக்கு போனீங்கன்னா அந்த உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்க வேண்டியது அதுக்கு சப்ளை அதிகப்படுத்தினாலும் சப்ளை அதிகப்படுத்தினாலும் இந்த டிமாண்ட் நீங்க சந்திக்கும் இங்க நம்முடைய பிரச்சனையே சப்ளை பிரச்சனை தான் பெரிய அளவுல சப்ளை பிரச்சனை தான் இல்ல அது அது ஹேண்டில் பண்ணி ரீகாலிபிரேஷன் என்னன்னா அது சால்வ் ஆகுற இது தானே உழுந்து போயிடும் இது ஒரு தொடர்ந்து அதோட ரிலேட்டடா வேற ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டுக்காரு முத்து செல்லக்குமார்னு எனக்கு ரொம்ப நாட்களாகவே மனதை குடையும் சந்தேகம் உண்டு நமது தமிழக அரசியல்வாதிகள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதாக வெளிப்படுத்திக் கொள்ளும் நபர்கள் ஒருவர் விடாமல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்ற வார்த்தைகளை அடிக்கடி பிரயோகம் செய்கிறார்கள் அவை ஆங்கிலத்தில் scheduled class backward class scheduled tribe என்றுதானே உள்ளன அவற்றுக்கான நேர்முகமான வார்த்தைகள் அட்டவணை சாதியினர் பின்தங்கிய வகுப்பினர் இப்படித்தானே வர வேண்டும் இவற்றை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று சொல்லி சொல்லியே இன்றளவும் சமூகத்தில் ஒரு வெறுப்புணர்வு விதைப்பதில் இவர்களுக்கு என்ன ஒரு குரூர திருப்தி இது குறித்து உங்கள் விளக்கம் என்ன இந்த விஷயத்தை என்ன பார்க்கணும்னா அட்டவணை பயன்படுத்துறது இன்னும் கூட சில இடங்களில் பயன்படுத்தப்படுது உதாரணமாக புதுச்சேரி அரசாங்கம் இருக்கீங்க யூனியன் அங்க வந்து ஷெடியூல்டு கட்சிக்கு தமிழ் பெயர் வந்து ஜாதிகள்லாம் அவங்க மாதிரி இது வந்து அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வம் பயன்படுத்தும் போது தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்கிறது ஏன் இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு வரலாறு ஜாதி முறை வரலாற்று முறை என்பது ஒரு ஒடுக்குமுறை அப்படிங்கிற மக்கள் மக்கள் பிரச்சாரம் செய்து அதன் மூலம் மக்கள் மக்கள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் சமூக நீதிக்காக நாங்கள் அதிகாரம் செய்வோம் அப்படின்னு வந்து அரசியல் இயக்கம் வேலை செய்யும் விளைவாகத்தான் இந்த அரசியல் மாற்றங்கள் இந்த இந்த மாதிரியான ஒரு ஏற்பட்ட நிகழ்வு புதுச்சேரியில இல்ல இல்ல இப்படிதான் பொதுவாக ஏற்பட்டது ஏற்பட்ட காலகட்டத்தில் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி வருது நான் ஏன் வந்து பிற்பட்டவனா இருக்கேன் நான் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு தெரியாம ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிற போது நீ ஆதியில பிற்பட்டவனாகவோ தாழ்த்தப்பட்டவனாகவோ இல்ல ஒரு அன்றைக்கு நிலவில ஒரு ஒடுக்குமுறை அமைப்பு ஒண்ணு பிற்பட்டவனாக ஆக்கியது ஒண்ணு தாழ்த்தப்பட்டவனாக ஆக்கியதுங்கிற இடத்துல இந்த வரலாறு சொல்லும் போது இந்த சொற்களை வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பயன்படுத்த முடியும் அப்படி சொல்லும் போது சரி அதன் காரணமாக இந்த சொற்பிரயோகங்கள் ஆனா இன்றைக்கு வந்து அது வந்து ஒரு இழிவான நண்பர் சொல்லக்கூடிய பின்தங்கிய ஜாதின்னு சொன்னீங்கன்னா இது அந்த ஜாதியினருடைய தவறு மாதிரியான வார்த்தை அந்த வார்த்தையில வருது நான் பின்தங்கி போயிட்டேன் பின்தங்கிய வருஷம் பிற்படுத்தப்பட்ட ஆமா ஆனா பின்தங்கிய நான் ஏதோ தப்பு பண்ண நான் தான் பின்தங்கிட்டேன் அர்த்தம் வருது இல்ல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டனா அது அது வந்து ஒரு வெறுப்புணர்வை விதைக்கிறது அது வெறுப்புணர்வு அவருடைய பார்வை ஆனால் வரலாற்று ரீதியாக என்ன நிகழ்ந்தது என்பதை குறிப்பதற்காக சொல்லப்படுகிறது அவ்வளவுதான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்தார்கள் சிலர் பிற்படுத்தப்பட்டார்கள் சிலர் தாழ்த்தப்பட்டார்கள் சமத்துவம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டது அது அந்த விளைவை சொல்லக்கூடிய சொற்கள் இல்ல அதுலயே வந்து தாழ்த்தப்பட்டக்கும் பிற்படுத்தப்பட்டக்கும் அந்த ஹிஸ்டரி ஆஃப் த ப்ராசஸ்ங்கிறது வேற இல்லையா இப்ப வந்து அதாவது இந்த தலித்துகள் ஷெட்யூல்டு காஸ்ட் இல்ல இந்த சிட்டி ப்ராப்ஸுக்குள்ள போனோம்னா நம்மளோட ஐயாயிரம் வருஷம் சரித்திரத்தை பேச வேண்டியது வெவ்வேறு பீரியட்ல நடந்துச்சு கிங்டம்ஸ் நடந்துச்சு எந்தெந்த கிங்டம் என்ன செஞ்சது அப்படின்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ப்ராசஸ்க்குள்ள போக வேண்டியது அந்த ப்ராசஸ் தான் இது நடந்துச்சு இது எல்லாத்தையும் போன இருநூறு வருஷமா தான் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தீர்வுகளை தெரிவிக்கணும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா இருக்கிற ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு நம்ம இந்த இருநூறு வருஷத்துக்குள்ளதான் எஃபர்ட் நடந்துச்சு அப்படிதான் இந்த ஓகே பிரபாகர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு உங்களது ஓப்பகங்கள் மட்டுமல்ல எந்த செய்தி ஊடகத்திலும் வரையறையற்ற ஊழல் அரசின் தவறான முடிவுகள் நீதிபதிகளின் ஊழல் அரசியல்வாதிகளின் அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகம் துறையோடி போன சமூக சீர்கேடுகள் மற்றும் இன்ன பிற எதிர்மறை செய்திகள் அதிக அளவு இருக்க நம்பிக்கை அளிக்கும் செய்திகளை எங்கேனும் தேட வேண்டிய நிலை தான் இருக்கிறது இந்த இந்த நிலை மாறுமா ஒரு ரொம்ப வருத்தத்தோட கேக்குறாரு இல்ல இதை வந்து நம்ம அப்படி பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா இதை புரிஞ்சு கொள்ள அடிப்படையான ஜேர்னலிசம் பத்தி நம்ம விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு காலை செய்தித்தாளர் அந்த பிரபாகர் வாங்குறாரு வாங்கின உடனே முதல் படித்து இன்னைக்கு ரயில்கள் எல்லாம் சரியான நேரத்துக்கு ஓடிச்சு அப்படின்னு ஒரு ஹெட்லைன் இருந்தால் படிக்க போகுது இல்ல அதனால மட்டும்தான் இல்ல இன்னைக்கு எல்லாமே நார்மலா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சரியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு தினம் காலையில் அந்த செய்தித்தாளில் இந்த செய்தியை வெளியிடவே முடியாது அதை படிக்க யாரும் விரும்ப போறதே இல்லை ஆறாக என்ன நினைக்கிறாங்க எல்லாம் சரியா நடந்துட்டு அது உங்களை வந்து சேர்ந்துடும் உங்க வாழ்க்கையில அது பிரதிபலிச்சு இந்த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்ட்டி என்ன அது உங்க வாழ்க்கையில நிச்சயம் பிரதிபலிக்கும் ஆனா பிரதிபலிக்கலையே எனக்கு இது நடக்க வேண்டியது நடக்கலையே ஏன் நடக்கலங்கிற கேள்வி ஒரு சராசரி வாசகர் மனசுல ஒரு டாக்டரை போய் பாக்குற மாதிரி சராசரி வாசகர் மனசுல எப்பவுமே இந்த கேள்வி இருக்கு இதன் காரணம் இவை என்றும் அறிவும் இல்லார் என்ன கஞ்சி குடிப்பதற்கிறார் இதன் காரணம் இவை என்றும் அறிவும் ஏன் எனக்கு கஞ்சி இல்ல ஏன் கிடைக்கல என் தப்பு என்ன மத்தவங்க தப்பு இல்லை இல்ல அதுக்கு ஒரு நாள் காரணங்கள் தெரியணும்ல இந்த காரணங்களை தெரிவிப்பதுதான் பிராட்லி ஜேர்னலிஸ்டே வேலை அதனால ஜேர்னலிசம் இதுல போக்கஸ் பண்ணுது அதே நேரத்தில் நம்பிக்கை தரக்கூடிய பல செய்திகளை ஜேர்னலிசம் கூடவே சொல்லிக்கிட்டே இருக்கு எப்பதான் சொல்றது நம்ம பார்க்கணும் ஒரு மத கலவரம் நடக்குது ஒரு ஜாதி கலவரம் நடக்குது ரெண்டு போர் சண்டைப்பட்டு கடுமையான ஜாதிகளுக்கு நடுவுல இதை பொருட்படுத்தாம ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செஞ்சு காப்பாற்றின ஒரு குடும்பம் அங்க இருந்தா அதை நிச்சயமா நிச்சயமா அது வந்து இந்த சூழலிலும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு காட்டக்கூடிய செய்திகள் நம்ம எப்பவுமே பார்க்கலாம் என்ன அதனால நம்பிக்கை தர செய்திகளும் வந்துகிட்டே தான் இருக்கு வரலன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் அடுத்த ரெண்டு கேள்வி இடஒதுக்கீடு பத்தி நீங்க நிறைய அதை ஏற்கனவே அதில் கவர் பண்ணிட்டீங்க அது ஜஸ்ட் சொல்லிடுறாங்க இந்த இன்னும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையிலேயே சில சாதிகள் உள்ளன என்று நீங்கள் கருதுகிறீர்களா அது நம்ம பேசியாச்சு ரொம்ப தெளிவா அந்த சமூக பொருளாதாரத்தில் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லணும் ரொம்ப முக்கியம் இந்திய சூழ்நிலை இடஒதுக்கீட்டுல மண்டல் கமிஷன் ஒரு முக்கியமான காலகட்டம் அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு வந்துட்டாலும் கூட தொண்ணூறுகளில் மண்டல் வரும்போது அது ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து யாரும் ஒழுங்கா வாசிச்சுட்டு டிஸ்கஸ் பண்றதுங்கிறது ரொம்ப குறைவா போயிடுச்சு மண்டலுக்கு எதிரான இயக்கங்கள் கூட அதை பத்தி ஒழுங்கா வாசிக்கிறாங்க மண்டலுடைய ரிப்போர்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அவர் எடுத்துக்கிட்டு பிற்படுத்தப்பட்ட அந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளை வந்து கிளாசிஃபைட் பண்ணணும் நிறைய ஸ்டடீஸுக்கு வந்து அவர் கமிஷன் பண்றாரு அதுல மண்டல் கமிஷனே இண்டிபெண்டா ஸ்டடீஸ் பண்ண சொல்லி பம்பாயில் இருக்கிற டாடா ஆய்வு நிறுவனம் இருக்கு இல்லையா அவங்களெல்லாம் ஸ்டடிஸ் கண்டெக்ட் பண்ண சொல்றாரு அந்த ஸ்டடிஸ் எல்லாம் ஒருத்தங்க அனெக்சர்ஸா கொடுத்துருக்காரு கொடுத்துருக்கிறாங்க அதுல பல இடங்கள்ல சமூக ரீதியாக அந்தஸ்துல பிற்படுத்தப்பட்ட ஜாதியா இருக்குல்ல அது ஏற்கனவே பொருளாதாரத்திலும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியா இருக்குங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவங்க ஆய்வுகளில் வெளிப்படுத்திருக்காங்க வேற கிளாஸ் அண்ட் கேஸ்ட் வந்து to meet in so many places it not always they to meet நிறைய இடங்கள்ல சோ அதாவது இதெல்லாம் அடிப்படையா வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய அறிக்கையும் பரிந்துரையும் hmm. தயாரிச்சிருக்காரு hmm. அதனால அதுக்குள்ளேயும் பொருளாதார காரணி ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட்டு இருக்கீங்கிறத நம்ம பார்த்தோம் இல்ல அந்த அந்த அந்த ரீகாலிபிரேஷன் பாயிண்ட் தான் அது நீ வந்து தகவல் தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா ஜஸ்டிபிகேஷன் பல விஷயங்களுக்கு இருக்கும் பட் அது வந்து நம்முடைய அரசு வந்து தெளிவாக செய்யற மாதிரி ரீகாலிபிரேஷன் எப்ப சாத்தியப்படலாம் போகுதுன்னா உங்களுக்கு எல்லாரும் பிஜினஸ் பொசிஷன் வந்துட்டு அண்ட் உள்ளுக்குள்ள வெவ்வேறு மோட்டிவ்ஸோட வெளியில வேற விஷயங்களை பேசும்போதுதான் தான் ரீகாலிபிரேஷன் ரொம்ப டஃப் சரி ரீகாலிபிரேஷன் கூட விட்டுடுவோம் கேலிபிரேட் பண்ணி ஏதோ நம்பர்ஸை மாத்தி எல்லாம் கூட பண்ண வேண்டாம் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக இருக்கு அப்படின்னா அறுபத்தைந்து வருடத்துக்கு முன்னாடியான அவர்களுடைய நிலை என்னவாக இருந்தது ஒவ்வொரு பத்தாண்டு அந்த விஷயத்திலையும் சில ஸ்டெப்ஸ் வந்திருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் நீங்க இருக்கிற சந்துரு அவரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மண்டல் கமிஷனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை பார்ப்பேன் ஆதரவு அப்பா இது என்ன ஸ்டேட் பேங்க் பண்ணாங்க ஸ்டேட் பேங்க் இந்தியாவில் விளைவாக நடந்துச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல அதை பண்ணாங்க ஸ்டேட் பேங்க்ல ஜாப்ஸ் ரிசர்வ் பண்ணாங்க அதை பார்க்கும்போது ரிசர்வ் கேட்டகரி மூலமா உள்ள வந்தவங்க இருக்காங்கல்ல இல்ல அதுல வந்து அப்ப வந்து பேக்வர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் கிடையாது ஒன்லி uh, அப்ப அந்த ரிசர்வேஷன் வந்தவங்களுடைய ஸ்டடி பார்க்கும்போது இங்க ரொம்ப தெளிவா என்ன தெரியுதுன்னா டிரான்ஸ்போர்ட் ஆபீசர்ஸ்ல ரிசர்வேஷன்ல இருந்து வந்தவங்க இன்னைக்கு விரல் விட்டு என்ன அளவுல கிளாஸ் டூல அதை விட கொஞ்சம் சுமாரா கிளாஸ் த்ரீல பரவாயில்லையா இருக்கு ஆனா கிளாஸ் போர்ல தான் மிக அதிகமா மிக அதிகமா இருக்கு இருக்கிற சமூகத்தில் இருக்கிற அடிச்சு இருக்குல்ல அந்த ரீதியான அடிச்சு அதுதான் ரிசர்வேஷனுக்கு பிறகு கூட உள்ளுக்குள்ள இருக்கு பிரதிபலிச்சு ரிசர்வேஷன் வந்தும் கூட இந்த விஷயம் மாறாம இருக்குங்கிறதுல கிளாஸ் போர் எம்ப்ளாயிஸ் யார் போயிருப்பாங்க ஷெட்யூல் கேஸ்ட் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல பியூன்ஸ் அட்டண்டர்ஸ் கேலஞ்சர்ஸ் அந்த ஏரியாக்குள்ள திரும்பிய ஏற்கனவே அந்த தொழில்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் போயிட்டு திரும்ப போறாங்கன்னா வந்து ஏன் இது நடக்குதுன்னு ஸ்டடி பார்த்துட்டு என்னன்னா எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குரூப் ஒன்று என்ன நடக்குதுன்னா இந்த போஸ்ட்டுக்கு போதுமான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் எல்லாம் திரும்பியும் கொடுக்கறது நடக்குது இந்த எல்லாம் பற்றி அன்னைக்கு அதில் பட் அதுல ஒரு மாற்றம் இந்த இந்த காலகட்டத்தில் போய் அது ஒரு இருபது அடுத்த இருபது வருஷ காலத்தில் அந்த எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியத்துவம் அது வரும்போது ஹையர் எஜுகேஷன் ரிசர்வேஷன் பத்தின கோயில் அங்கதான் முக்கியமாகும் என்ன ஹையர் எஜுகேஷன் அதனால பெரிய டிபேட்டா அது ஹையர் எஜுகேஷனுக்குள்ள ரிசர்வேஷன் எந்த அளவுக்கு ஆப்ரேட் ஆகுது அப்ப ஹையர் எஜுகேஷனுக்குள்ள ரிசர்வேஷன் வந்தீங்கன்னா இன்னைக்கு ஐஐடி மாதிரியான இடங்கள் இன்னும் சிஸ்டம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னமும் இந்த ரிசர்வேஷனுக்கு உரிய ஜாதிகளுக்கு போதுமான அளவு கிடைக்காம தான் இருக்கு அதுவும் சால்வ் ஆகும் போது நீங்க இந்த காஸ்ட் விஷயத்தை மாற்றலாம் இன்னும் இதுவும் ஏற்கனவே பேசினதுதான் உயர்த்தப்பட்ட பாதைகளில் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கருத்துக்கு தங்கள் பதில் என்ன வேண்டும் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா அதுல வந்து அவர் அந்த உயர்த்தப்பட்ட என்ற வார்த்தை பயன்படுத்துறதுலேயே ஒரு சின்ன விஷயமா இருக்கு இல்ல அதை யாரும் அது ஒரு என்பது வந்து ஒரு விதிக்கப்பட்ட ஒரு கோட் மூலமா உருவாக்கும் ஒரு மனு பத்தி பத்தி பேசும்போது அது ஒரு கோட் ஆஃப் கான்டக்டா பத்தி பேசணும் இந்த மனு தர் code of conduct with chase your position it is அப்படின்னு அது ஒண்ணு சொல்லுது இல்ல அந்த இடத்துல உயர்த்தப்பட்டனா யாரால் உயர்த்தப்பட்ட அந்த கேள்வி வருது தாங்களே இல்லையா இப்ப இந்த நீங்க வந்து ஒரு இது மாதிரி எடுத்துங்களேன் ஒரு மேட்ரிக்ஸ் போடுற மாதிரி கோடு காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஸோ நீங்க வந்து முதல்ல வந்து ஜாதிகளுக்கான பர்சன்டேஜஸை வந்து ஒரு காலம் நெடுக்கவாட்டில் அலை அலோகேட் பண்ணிட்டு தென் ஃபில்லிங் அப் வந்து எக்கனாமிக் கிரைடீரியால இருந்து முதல்ல அடுக்கிக்கிட்டே வர்ற மாதிரி எல்லா வர்த்திகள் அதுல என்ன ஒரே ஒரு சிக்கல் நடைமுறையில் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா எக்கனாமிக் சுச்சுவேஷன் கேன் சேஞ்சுங்கிற பிரச்சனை இருக்கு என்ன மேல போலாம் கீழே வேணும் சோ எங்க அப்பா காலத்துல வந்து எக்கனாமிக்கலா நாங்க மேல இருந்தோம் சோ எனக்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க பட் எங்க தொழில் எல்லாம் நாசமா போச்சு உடனே திருப்பி ரிசர்வேஷன் நான் இப்ப திரும்பி என்னோட ப்ரூவ் பண்றதுங்கிறது இருக்குல்ல இந்த எக்கனாமிக்கல அப்பரா இருந்தோம் வீக்கர் ஆயிட்டோங்கிறதுலாம் இதுல மேனிப்புலேஷனுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு பட் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனிபுலேஷன் வராம இருக்கிறதுக்கு என்ன நம்ம அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நமக்கு இன்னும் ஃபுல் ப்ரூஃபா இல்லையே நம்முடைய கவர்னன்ஸே ஃபுல் ஆஃப் கரப்ஷன் அதான் இருக்கு அப்படி இருக்கும்போது இது யார் வேணாலும் மிஸ்யூஸ் பண்ற ஆபத்து அதிகமா இருக்கியா இப்ப நீங்க என்ன ஜாதிங்கிறத நீங்க மாத்தி சர்டிபிகேட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நீங்க பணக்காரரா ஏழையாங்கிற சர்டிபிகேட்டை மாத்திடலாம் எனக்கு என்னவோ it is reverse it is ஈஸியாக தோணுது ஏன்னா அஸ்யூமிங் தட் நம்ம எல்லாருமே வந்து பர்டிகுலர்லி இப்போ வந்து இப்போ அமெரிக்கா உதாரணம் சொன்னால் அங்கே வந்து எல்லாமே ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் உங்களுடைய சோசியல் செக்யூரிட்டி நம்பர் உங்களுடைய salary account there all link அந்த மாதிரி இங்க வந்து இது ஒரு ஒரு லிங்க் ஒன்று பண்றதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை நம்ம இன்றைய சூழ்நிலையில என்ன செய்யணும்னு பேசுறோம் இன்னும் கூட நீங்க வந்து ரூரல் ரிச்சா வந்து நம்மளால கேட்ச் பண்ண முடியல என்ன இன்னைய வரைக்கும் நம்மளால ரூரல் ரிச்சை வந்து டாக்ஸ் பண்ணவே முடியல அதுக்கு ஆல்வேஸ் எல்லாமே என்னுடைய அக்ரிகல்ச்சரல் இன்கம்னு சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஆமா அப்ப இந்த மாதிரி இதுல வேகா இருக்கு அதனால நீங்க வந்து இந்த உதாரணம் வந்து பணக்காரா இருந்து ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் பணக்காரலாம் அதனால எக்கனாமிக் ரைட்டில ஒரு பாயிண்ட் மேல வலியுறுத்த முடியாது அதனால நான் ஸ்ரீமில இருக்கு நான் வேற ஒரு பரிந்துரை தான் சஜஸ்ட் பண்ணுவேன் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இப்ப உங்களுடைய ஜாதிக்கு வந்து நீங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதி சேர்ந்தவங்க வச்சுக்கிட்டா உங்க ஜாதிக்கு வந்து இவ்வளவு இடங்கள் ஒதுக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க இருபது இடங்கள் இருக்குன்னா நான் இந்த இருபது இடங்கள்ல உங்க ஜாதியிலே முதல் தலைமுறையாக படிக்க போகிறவர்கள் தான் இரண்டாவது ரெண்டாவது தலைமுறையா படிக்கிறவங்க அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வருவாங்க மூணாவது தலைமுறையா படிச்சுட்டு இருக்கிறவங்க அடுத்த கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னு அதுவே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேனர் அப்படிங்கிற நினைக்கல அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா படிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல குடும்பங்கள்ல மூணு தலைமுறையா வக்கீலா இருக்காங்க நாலாவது தலைமுறை வக்கீலுக்கு போறாங்க மூணு தலைமுறையா டாக்டரா இருக்காங்க நாலாவது தலைமுறை டாக்டர் போறாங்க மூணு தலைமுறை கலெக்டரா இருக்காங்க ஐஏஎஸ்ல இருக்காங்க நாலாவது தலைமுறை போகும் அதுக்கு வந்து முதல் தலைமுறையாக அந்த குடும்பத்திலிருந்து படிக்க வராரா வேலைக்கு வராங்க அதற்கு நீங்க எனக்கு ஒரு வழியா வச்சுக்காங்க சோ ஒரு பக்கம் வந்து சப்ளைய அதிகப்படுத்திக்கிட்டே போறது இன்னொரு பக்கம் இருக்கிற குறைஞ்ச சப்ளைல ஒரு ஃபேர் டிவிஷன் சாதாரண ஒரு உதாரணம் எப்பவுமே சொல்லுவாங்க வீட்டுல நீங்க வந்து எட்டு தோசை எல்லாம் மாவு சுட்டு இருக்குன்னா இருக்கிற மூணு பேருக்கு இந்த எட்டு தோசை எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்க அந்த கேள்வி இருக்குல்ல இல்ல எவ்வளவு பேரா அதை பண்ண முடியும் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாலும் இந்த மூணு குழந்தைகள் மூணு ரெண்டு ஆறு தோசை வந்து இப்போ எக்ஸ்ட்ராவா ரெண்டு தோசை இருக்குல்ல இல்ல அது உள்ளதுலயே கொஞ்சம் இருக்கிற வீக்கா இருக்க குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் சாப்பிடணும்னா சரி கொடுக்க கூடாது அந்த அப்ரோச்சே இல்ல எடுக்க வேண்டியது ஓகே இப்ப நம்ம இடஒதுக்கீடுல இருந்து நடந்து வந்தாச்சு ஆனா இன்ஃபர்மேஷன் ஓகே இடஒதுக்கீடு இல்லை காந்தியை பற்றிய தங்கள் மதிப்பீடு என்ன இது யார் பேர் இல்லை இந்த கேள்விகளுக்கு அப்படிங்க காந்தியை பற்றிய தங்கள் மதிப்பீடு என்ன இந்தியாவின் உலகமும் காந்தியின் முகமாக இந்தியாவின் இந்தியாவின் உலக முகம் காந்தியின் முகமாக இருப்பதில் உங்களுக்கு உடன்பாடுதானா காந்தியும் அம்பேத்கரையும் எப்படி ஒப்பிடுவீர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் எப்படி ஒப்பிடுவீர்கள் ரொம்ப விரிவான கேள்வி எனக்கு வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்ன ஒரு பொது பதில் ஒன்று சொல்லிட்டேன்னா பல விஷயங்கள் வந்து தெளிவாயிடும் இந்த கேள்விகள் எல்லாம் பின்னால இந்த குறிப்பிட்ட கேள்வியும் இல்லை இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பின்னால இருக்க ஒரு அணுகுமுறையில ஒரு சிக்கல் என்னன்னா நீங்க காந்தியை விரும்பினீங்கன்னா நீங்க பெரியாருக்கு எதிரியா இருக்கணும் நீங்க அம்பேத்கர் ஆதரிச்சீங்கன்னா நீங்க காந்திக்கு எதிரியா இல்ல இந்த மாதிரி நீங்க பாரதி உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு பாரதிதாசன் பிடிக்காது உங்களுக்கு பாரதிதாசன் பிடிக்கும்னா உங்களுக்கு பாரதி ஆகக்கூடாது இந்த மாதிரியான வர கம்ப்ளீட் பைபோலார் ஒன்னு இந்த ஓடினா இந்த பக்கம் இல்ல இது நீங்க தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு நீங்க ஜெயலலிதா ஏதோ ஒரு விஷயத்துக்கு பாராட்டினா நீங்க வந்து கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதி எதுக்கோ பாராட்டிங்கன்னா நீங்க ஜெயலலிதா ஆள் இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு இருக்கு இல்லையா நீங்க கருணாநிதி விமர்சனம் பண்ணா நீங்க ஜெயலலிதா ஆளா இருக்கீங்க ஜெயலலிதா விமர்சனம் பண்ணா நீங்க கருணாநிதி ஆளா இருக்கீங்க இல்லை அப்படி இருக்கிறவங்க அவசியம் இல்லை இந்த அணுகுமுறை நீண்ட காலமா இந்த மாதிரி விஷயங்கள் கையோடு அதனால அறிந்தோ அறியாமலோ இருக்கு அதை பத்தி முதல்ல ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணேன் நான் வந்து என்ன பாக்குறேன்னா நான் எங்க வீட்டுல இருக்கிற குழந்தையா பாக்குறேன் ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தையா பாக்குறேன் இந்த குழந்தைக்கு வந்து அப்பா சித்தப்பா பெரியப்பா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா சாமி இப்படின்னு நிறைய பேர் உறவுகாரங்க இருக்காங்க இந்த உறவுக்காரங்கள்லாம் சித்தப்பா பெரியப்பா மாமா சுவாமி இவங்க எல்லாருக்குமே அத்தை இவங்க எல்லாருக்கும் இந்த குழந்தை இவங்க எல்லாருக்குமே இந்த குழந்தை இவங்க எல்லாருமே இந்த குழந்தை மேலே அவங்க அக்கறை விட்டாங்க ஆனா இந்த மாமாவுக்கு அந்த சித்தப்பாவை ஆகாது அந்த சித்தப்பாவுக்கு இந்த பெரியப்பாவை பிடிக்காது அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு இருக்குல்ல ஆனா இந்த குழந்தைக்கு அது பிரச்சனை இந்த குழந்தைய பொறுத்த மட்டும் இவங்க எல்லாரும் தங்கிட்டு அன்பா இருக்காங்க தனக்காக வேலை செய்யறாங்கன்னு இருக்குல்ல அந்த குழந்தை தான் நான் என்ன பாக்குறேன் எங்க சித்தப்பா பெரியப்பா மாமா மாமியா இருக்காங்கன்னா காந்தி பெரியார் அம்பேத்கர் பாரதி எல்லாம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் நிறைய ஐடியாலஜிக்கல் எல்லாம் அவங்களுக்குள்ள இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருக்குள்ள இருக்கிற காமன் ஃபேக்டர் நான் பாக்குறேன் ரொம்ப முக்கியமா அவங்க எல்லாருமே இந்த சாதாரண சமூகத்தை சேர்ந்த மக்கள் குழந்தை மேல நிஜமான அன்போட நடப்பாங்க அதுல எனக்கு எந்த சமயமும் காந்தியை பத்தியும் இல்லை அம்பேத்கர் பத்தியும் இல்லை பெரியாரை பத்தியும் இல்லை பாஸ்கர் பத்தியும் இல்லை யாரை பத்தியும் எனக்கு மக்களுக்கு எதிரானவனோ மக்கள் விரோதினோ இல்ல யாரோ ஒரு சிலருக்காக மக்களை ஜெயிக்கணும்னு நான் எல்லாருமே மக்கள் மேல அன்போட டெடிக்கேட்டடா அவங்க வேலை பார்த்தாங்க அவங்க மெத்தடாலஜி இருக்காங்க ஐடியாலஜி இருக்காங்க எல்லாருக்கும் மக்கள் மீது இருந்த அன்பு என்பது பொதுவான கட்டாங்க அப்ப மக்கள் இவங்கள்ட்ட என்னன்னா எனக்கு இவர்களிடமும் என்ன கிடைக்கும்னா அந்த குழந்தை பார்க்கணும் சித்தப்பாக்கிட்ட இருந்து பெரிய அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து நல்ல விஷயத்துல எடுத்துக்கிற குழந்தையாக நான் என்ன பாக்குறேன் அப்படித்தான் இவங்க எல்லாருக்கிட்டும் அடிச்சுக்கலாம் ஸோ அப்போ வந்து ஆனா இவர் இது ஓகே அப்ப காந்தியும் அம்பேத்கரையும் எப்படி ஒப்பிடுவீர்கள்னா அந்த ஒப்பீடு ஒப்பீடு வந்து இந்த குறிப்பிட்ட கேள்விக்கு ஒரு ஒரு பதில் சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும்னா ரெண்டு பேரும் இந்தியாவில் இருக்கிற ஜாதி என்கிற பிரச்சனைய அட்ரஸ் பண்றாங்க அதான் அவங்க உள்ள இருக்கிற முக்கியமான ஏரியா காந்தியுடைய ஆதரவாளர்கள் அம்பேத்கரை பிடிக்காம பேசுறவங்களும் அம்பேத்கர் ஆதரவாளர்கள் காந்தியை பிடிக்காம பேசுறவங்களும் காந்தி அம்பேத்கர் ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் உடையை பார்த்தோம்னா காந்தி ஏற்கனவே சூட்டு கோட்டெல்லாம் போட்டவரு எல்லாத்தையும் காட்டி ஒரு சாதாரண அரவேட்டி கட்டிட்டு வராரு அம்பேத்கர் வந்து எப்பவுமே ஒரு புது சூட்டோட தான் பேராக விரும்புறாரு இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகா காந்தி தன்னை ரொம்ப இந்த சமூகத்துடைய கடைக்கோடியில் இருக்கிற மனிதனோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க தனக்கு ஜாதியும் தன்னுடைய வர்க்கமும் அவருக்கு கொடுத்துருக்கிற உயர்ந்த இடங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உதிச்சிட்டு போய் அவனோட தன்னை அடையாளப்படுத்திக்க விரும்பல அதனால அவருக்கு வந்து சூட்டை தூக்கி எறியது அது முக்கியமா இருக்கு அம்பேத்கர் யாரும் ரெப்ரசென்ட் பண்ணவங்கன்னா இதனால இந்த இடங்கள் டிலே பண்ணப்பட்ட ஒருத்தர் இந்த இடங்களுக்கு வரணும் வச்சுக்கணும் அதுக்காக போராடுறதா அப்ப அவருக்கு உடை வந்து சுயமரியாதையுடைய ஒரு அடையாளம் என்ன அப்ப நீங்க மட்டும் இல்ல நாமளும் இந்த தான் அணிவதற்கு தகுதி உள்ளவர்கள் தான் சமமானவர்கள் காட்ட வேண்டிய அவசியமா இருக்கு அப்ப அவருக்கு உடை வந்து ஒரு செல்வ ரெஸ்பெக்டோட ஒரு அடையாள வெளிப்பாடாக அதாவது இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு அணுகு எடுத்து இந்த உடை அரசியல பார்க்கலாம் இதே அணுகுமுறையில இன்னொரு நீட்சியா பாத்தீங்கன்னா காந்தி என்ன செய்யறாருன்னா அவர் இந்த சமூகத்துடைய உயர்ந்த அடுக்கு செல்கிறவர் ஜாதி ரீதியாக உயர் அடுக்கு செல்கிறவர் அவர் இந்த அடுக்கில இருக்கிற மக்களை தான் அவர் அட்ரஸ் பண்றார் சரி தன்னுடைய ஜாதி சார்ந்த அடுக்கையில் இருக்கவங்க ஒரு அட்ரஸ் அவங்க கிட்ட நீங்க இப்படி மீதி பேரை ஒதுக்கி வச்சிருக்கிறது தப்பு மீதி பேரை சமம் இல்லாம நமக்கு தப்புன்னு அவங்க கிட்டதான் தான் அவர் அப்பீல் பண்ணிருக்காரு அவங்களுடைய மனசாட்சி தான் அவர் தட்டி ஏற்ப முயற்சி பண்ணிருக்காரு இதுதான் காந்தியுடைய அப்ரோச் ஜாதி பாத்தீங்கன்னா அவர் குற்றாலத்துக்கு குளிக்க போற போது இந்த அருவியில குளிக்கிறதுக்கு தலித்துகளுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்றாங்க அவர்கிட்ட போற போது அருவியில குளிக்கிறதுக்கு போற போன இடத்துல சொல்றாங்க இல்ல வந்து அவங்க அளவு அப்படின்னா அது இருக்கிற வரைக்கும் நான் குடிக்கிறேன் போயிடுறேன் இல்ல இதே மாதிரி அடிமுறை அவர் பல இடங்கள் எடுக்கிறார் இந்த அவர் யாருக்கு அப்பீல் பண்றாரு அவர் வந்து பார்த்து மீறி போய் கரெக்ட் அந்த அவங்களோடவே இந்த அவர் தடுக்கிறவங்க அவங்களை வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண அப்படின்னு அவங்களை ஃபீல் அப்ப காந்தி மேல்ஜாதிக்காரனுடைய உயர்ஜாதிக்காரனுடைய மனசாட்சியோட உரையாடி அதுதான் அவருடைய அணுகுமுறை உருவம் இதான் அணுகுமுறை அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டிருக்கிறார் தாழ்த்தப்பட்டிருக்கார பார்த்து அவன் உன்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ அதை ஏத்துக்கிறேன் அவங்கிட்ட பேசஸ் பண்ணிட்டு தாழ்த்தப்பட்டவன் கிட்ட அவர் பேசிட்டு உன்னை வேற யாரும் ஒடுக்கி வச்சிருந்தா நீ அதை ஏத்துக்கு நீ ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் ஒப்புக்கொண்ட மாட்டேன் நான் உனக்கு சமமானவன் தான் நீ உன்னை உன்னுடைய இடத்த நீ உறுதி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல அவர் பேசிட்டு இருக்கிறது அவங்க கிட்ட சரி ஆனால் அவருடைய அப்ரோச் வேற சரி ஆனால் ரெண்டு பேரும் வெவ்வேறு அணுகுமுறையில இருக்காங்க ஒரே கோல்ல இருக்காங்க இந்த இடத்துல வந்து பெரியார் எந்த இடத்துல பிளேஸ் பண்றீங்க இல்ல பெரியார் வந்து இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத் நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் போத் இந்த ரெண்டுத்தையும் அவர் கம்பைன் பண்றாரு நிறைய இடங்கள் பாத்தீங்களா அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இல்லாத ஒரு முக்கியமான தன்மை அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியார் வந்து ஒரு மோர் லைக் டெமாலிஷன் ஸ்குவாட் இருக்குல்ல அடுத்த ஒரு இன்ச்சா ஒரு நல்ல அழகான பில்டிங் நமக்கு கட்டணும் அப்படின்னு நினைச்சா இந்த கிரவுண்ட்ல ஏற்கனவே ஒரு சில முடிஞ்ச ஒரு வீடு இருக்கு அதை உடைக்கணும் அதை உடைச்சாதான் இந்த இடத்துல நம்ம பொதுவாக நம்ம விரும்புற ஒரு பத்து மாடி கட்டடத்தை இங்க கட்ட முடியும் பத்து மாடி கட்டடம் நம்ம தேவை இவ்வளவு பேரை அகாமடேட் பண்ணி சமமா இருக்காரு ஆனா அதை கட்ட விடாம எதுக்கு அடிச்சுட்டு இந்த கிரவுண்ட்ல இந்த ஓட்ட பழைய கட்டடம் இங்க அடிச்சுட்டு இதை உடைச்சு எறியணும் அந்த வேலை எல்லாம் பெரியாது அந்த டெமாலிஷன் தான் பெரியார் இப்படிதான் நம்ம ரோல விளைஞ்சு வந்திருக்கலாம் அடுத்த கேள்வி வந்து எகேன் பேர் இல்ல சமீபத்தில் தாங்கள் வாசித்து ரசித்த புத்தகம் பற்றி இது ஒரு கேள்வி சரி இந்த கேள்வி பதில் சொல்லிடுங்க அப்புறம் அடுத்த கேள்வி அடுத்த புக்ஸ்ல நான் ஒரே நிறைய புக்ஸ் இருக்கேன் சரி ரொம்ப விரும்பி உங்களுக்கு உங்கள் மேல பெரிய தாக்கம் செலுத்தின சமீபத்திய புத்தகம் தாக்கம் செலுத்தினு சொல்ல முடியாது வந்து ரொம்ப படிச்சது எனக்கு பொதுவாக வந்து ஹிஸ்டரி ஆர்வம் எந்த விதமான ஹிஸ்டரிஸ்லையும் ஆர்வம் என்னன்னா நோன் லீடர் நோன் அச்சீவர் இவங்களோட ஹிஸ்டரிஸ் தான் இருக்குல்ல அது மாதிரிலாம் எனக்கு ஆர்வம் அதெல்லாம் படிக்கிறது பொதுவா இந்த கோபிநாத்துடைய ஆமாம் அது எனக்கு உடம்பு நல்ல படிக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் இந்த ஏராளமான குடும்பங்கள் சாதாரண குடும்பங்கள் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஹிஸ்டரி ஆமா அந்தந்த குடும்பத்துடைய ஹிஸ்டின்னு ஒன்று இருக்கு சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டி அவங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இவங்க வந்து என்னுடைய அப்பா என்னுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டினு வேற இல்ல அதனால அவங்க சம்பந்தமா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய கதை யாரு என்ன என்ன செஞ்சாங்க என்ன வேலை பார்த்தாங்க எப்படி இருந்தாங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அவங்க தங்க குடும்பத்தை எப்படி நடத்தினாங்க வாழ்க்கை எப்படி நடத்தினாங்க என்ன வேலை பார்த்தாங்க வேலையில எப்படி இருந்தாங்க சரி அப்படின்னு அவங்கள பத்தி சாதாரண மக்களின் வரலாறு அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒண்ணு இருக்கு நான் வந்து ஒவ்வொரு குடும்பமே தன்னோட சுத்தி எழுதணும்னு இருப்பேன் சரி ஏன்னா அதுல இருந்து மனிதர்களுக்கு தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு பெருவாரியான மனிதர்கள் உறவாடும் போது ஒருத்தருக்கு இன்னொரு குடும்பத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது என்ன உதாரணமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நண்பர் வந்து ஒரு கூட்டத்துல நானும் அவரு சேர்ந்து ஒன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றா வேலை பார்த்தோம் ஒரு அடைப்பில் சேர்த்தாங்க அங்கே வேலை பார்த்தபோது கடைசியில் இந்த நிகழ்ச்சி கூட்டத்தில் பேசும்போது அவர் சொன்னார் நான் வந்து ஞானி மாதிரி பின்னணியிலேருந்து வந்தவன் அல்ல அவருடைய அப்பா நேருவோட தான் பழகியவர் ஜவஹர்லால் நேருவோட தான் பழகியவர் அவருடைய அப்பா நாங்கள்லாம் தெரு தூசியில புரண்டு விளையாடி பிறந்து வந்தவங்க இல்ல இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணாங்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது இப்ப இது என்ன அது நீங்க ரொம்ப ஒரு பிரிவிலேஜ் பின்னணியில இருந்து வந்ததா அப்படிங்கிற மாதிரி காட்டுது இது உண்மை இல்லை என்ன மாறா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எங்க அப்பா நேரு பார்த்தாரு நேருவோட பேசியிருக்காரு காமராஜரோட படையிருக்காரு அண்ணாவோட காலேஜ் இருந்தாரு ஆனா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிற காலத்துல குடும்பம் கடும் வறுமையில இருக்கு இன்னைக்கு காலையில ஒரு சித்தப்பா வீட்டுக்கு போனா சோறு போடுவாங்க ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு அத்தை வீட்டுக்கு போனோம் அடுத்த நாள் காலையில் ஒரு மாமா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் முறைப்பாட்டாளன் தெரியும் இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையும் யாரோ ஒரு உறவினர் அல்லது தெரிஞ்சவங்க வீட்டில் போய் சாப்பிட்டு தான் அவர் வாழ்க்கையில படித்தேன் அப்படி படித்து அவரால் கல்லூரி படிப்பை படிக்க முடியல ஏன்னா பரீட்சைக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் பணம் அந்த பணம் அவரால் திரட்ட முடியல ஆனால் படிப்பை பாஸ் பண்ணாமலே டிகிரி வாங்காமலே தான் திருச்சிட்டாரு இப்ப இந்த பின்னணியிலிருந்து வந்தவர் பத்திரிகையாளராகி நேரில் சந்திக்கிற வாய்ப்பும் வேற ஒன்றையோ ஒரு பெற்றார்னு வச்சுக்கோங்க அது அவருடைய சாதனைன்னு வச்சுக்கலாம் ஆனால் பின்னணியின் பார்த்தீங்கன்னா குடும்பம் இந்த கடும் வறுமையில தான் இருந்தது இருந்த குடும்பம் எந்த அளவுக்குன்னா நான் பிறந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை பக்கத்து வீட்டில் அடங்கி வச்சு காசு வாங்கி அரிசி வாங்கி சமையல் பண்ண மாதிரி சூழ்நிலாம் இருந்திருக்காங்க இப்ப இன்னைக்கு நான் வெளியில காட்டுற தோற்றம் நான் அடைஞ்சிருக்கிற இடமா இருக்கிறேன் இது இந்த பின்னணியை எந்த விதத்திலும் உணர்த்தாது அதை நான் சிறந்து கொண்டு திரியவும் விரும்ப மாட்டேன் ஆனா அதே சமயம் வந்து ஒரு ஒரு ஒரு பின்னணி அப்படிங்கிற மாதிரி பிறர் கருத்தை சொல்றதுக்கும் அதுல வந்து இடம் இருக்கக்கூடாது ஏன்னா உண்மையான இல்ல இல்ல உண்மையிலும் அது பேசலாம் இல்ல உண்மையா அதை பேசலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வரலாறு ஆமா இன்னைக்கு ஒரு குடும்பம் மிக கடுமையான மோசமான நிலைமையில இருக்குன்னா அது வேற ஒரு காலகட்டத்தில் வேற வாழ்ந்துருக்கலாம் நீங்க மிக சிறப்பான நிலை இருக்குனாலே அது வேற ஒரு காலகட்டத்தில் வேற வாழ்ந்துருக்கலாம் அப்படி இந்த குடும்ப வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லை இப்ப நீங்க சமீபத்தில் படித்தது அது மாதிரி ஏதாவது அதுதான் அந்த வரலாறு முக்கியம் பார்க்கும்போது இதை ஒட்டி தான் நான் சமீபத்தில் மிச்சம் மீதினு ஒரு புத்தகம் உங்க காலச்சோடு லைக் யார் வந்து ஆனந்தங்கிற ஒரு இளைஞரும் அவருடைய தாத்தாவும் சேர்ந்து எழுதியிருக்காங்க அது தமிழ்ல தவிர இந்த தாக்கத்தை ஆங்கிலத்துல வந்ததோடைய கமலாலயம் என்ன பண்ணிருக்காருன்னா அவர் நானந்த் அவர் தாத்தாவை பேட்டி காட்டாரு துறை தாமு எழுதுறாரு தாத்தா சொன்ன தொகுத்து எழுதுறாரு அதை ஆளும் ஆனந்த் தமிழ்ல எழுதுறாரு இதை விட கமலாலயன் சிறப்பாக செய்வார்னா அவரை செய்ய சொல்லி கமலாலயன் புறாவும் கம்பெனி எழுதுறது தொகுத்து எழுதுற வரைக்கும் அவர் செஞ்சிருக்கிறாரு இந்த ஆனந்தரை தாத்தாங்கிறவன் மதுரையில ஒரு சாதாரண கடைக்கார கடையில சிப்பதியா வேலை செய்யறவர் பர்மால போயிருந்து பர்மால ஒரு வேலைக்காரனா வேலை பார்த்து கடையில ஆனந்தங்கிறவர் என்ன பண்றாரு இல்ல அதுதான் அவர் கடையில வேலை பார்த்து அந்த வேலையில இருந்து அவங்க அதுக்கு சொந்த கடை வைக்கிறவரா வளர்ந்து பிறகு பர்மால யுத்தம் காலத்துல எல்லாரும் விரட்டப்பட்ட போது சொத்து கடை எல்லாத்தையும் இறந்து நடந்து நடைப்பயணமா ஓடி வந்து தச்சு அகதியா திரும்பி மதுரை வந்து இங்க மதுரையில் திரும்பி ஒரு பழம் வண்டி வச்சு வாழ்க்கையில முன்னேறி ஒரு தொண்ணூறு வயது கிழவரா இருக்கிறார் அவருடைய பேரன் அமெரிக்கால சமூகவியல் ஆய்வாளர் தான் இருக்கிறார் அவர் தான் பல்வேறு சமூக ஆய்வுகள் ஆய்வில் ஈடுபட்டிருக்காரு தாத்தாவுடைய வாழ்க்கை ஆய்வு செய்வார் அப்ப தாத்தாவோட பேசி தாத்தாவுடைய நினைவு என்னன்னு பார்த்து அது பார்த்தா தாத்தா ஒரு சாதாரண மனிதர் வாழ்க்கையில எந்த சாதனையும் சமூகத்துக்கு செய்யல தன் குடும்பத்தை கவனிக்கிறார் ஒழுங்கா செய்யல ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனித வாழ்க்கையை அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்க முடியும் அந்த காலகட்டத்துடைய அரசியல் சமூக சூழல் எல்லாமே இதுல வந்து பரிவாரம் ஆரஞ்சு கடைசியில தன்னுடைய உடையா அவங்க இந்த விஷயத்தை எப்படி பார்த்தாங்க அவர் குறிப்பிட்டிருக்காரு எக்ஸல் கேள்விப்படுறேன் மிச்சம் மீதி அப்படிங்கிற மிச்சம் மீதி கணக்கு அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எனக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் தான் பற்றாக்குறைன்னு ஃபீல் பண்ணேன் இல்லாம போச்சு என்னன்னா இந்த தாத்தாவுக்கு பேருக்கு நடுவுல ஒரு முக்கியமான தலைமுறை ஆமா என்னன்னா இந்த தாத்தா அப்படி பிள்ளைகளை அவங்க நல்லா படிக்க வைக்கிறாரு அதுல ஒரு பையன் வந்து ஆகி அமெரிக்கா போய் மருத்துவரா செட்டில் ஆயிட்டாரு அவர் மகன் தான் வந்து ஆரம்பிக்கிறார் மருத்துவர் போனா இருப்பாருங்க அவருடைய ரொம்ப முக்கியம் அவருடைய பார்வை இதுல வரல அந்த டிரான்சிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் படுது சரி ஏன்னா ஆனந்த் பாக்குற திறந்த வெளி மலம் இல்லாத நிலைக்கு தமிழகம் வர உங்களது ஆலோசனைகள் என்ன ஏற்கனவே மாநில அரசும் மத்திய அரசும் கழிப்பறை அமைக்க மானியம் அளிக்கின்றன ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாநில அரசும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா மத்திய அரசும் இந்த மானியம் இருந்துருச்சுன்னா திறந்த வழி கழிப்பறையாக இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் ஆகிடுமா இல்ல மானியம் மட்டுமே போதாது ரொம்ப மனநிலை உண்டாகும் அந்த அளவுக்கு தான் ஜெயராம் ரமேஷா சொன்னது ஜெயராம் ரமேஷா இதை பத்தி கோவில் இல்லை நம்முடைய தேவைகள் இன்னொரு கொட்டேஷன் எவ்ரி பிரைட் திருமணம் செய்துக்கவே கூடாது அப்படிங்கிற அது தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்ல நடைமுறையில இருக்கு என்ன பல கிராமங்கள்ல பொண்ணு எடுக்கிற போது உங்க பெண் வீட்டாருக்கு பொண்ணு கேட்கறாங்க கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிருந்தா உங்க வீட்டுக்கு அவங்க வீட்டில் டாய்லெட் இருக்கான்னு கேட்கிறாங்க அது இன்னைக்கு கிராமங்கள்ல வந்துருச்சு நீங்க சொல்றீங்களே தவிர பல பல பல கிராமங்கள்ல வந்து கழிப்பறைங்கிறதே கிடையவே கிடையாது அதுதான் அதாவது இந்தியா எப்படி நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவா பெயின்ஃபுல் ப்ராசஸ் இல்ல ரொம்ப படிப்படியா போயிட்டு இது வந்து இடைநிலை சாதிகள் மத்தியில வந்துருச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலைமையில இருக்க சாதிகள் படிப்பு இடத்துல வந்துருச்சு என்ன எங்க படிப்பிலையோ அங்கதான் யோசிக்கல இல்ல இது படி அதெல்லாம் தாண்டி இட்ஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது இல்ல இப்ப வந்து எப்படி பாருங்க இப்ப உங்க வீட்டுக்கு வந்து ஒரு குளியல் அறை வேணும் முன்னாடி வந்து ஓப்பன்ல குளிச்சுட்டு இருந்தாங்க குளத்துல குளிச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து ஒரு குளியலறை கட்டுறதுங்கிறது வந்து மிக எளிது ஒரு ஷெட்டு போடுறோமோ என்னவோ ஒரே ஒரு தண்ணீருக்கான அவுட்லெட் தண்ணியை வந்து சொம்பளை கூட மண்டுக்கு பிடிச்சிடலாம் கழிப்பறைங்கிறது வந்து கழிவுகளை எப்படி அகற்றுவதுங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா அது போயிடாது அது ஸோ நீங்க என்ன இன்ஜினியரிங் சொல்யூஷன் நீங்க அங்கே தரீங்க இல்ல கிராமங்களை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல விசிட் பண்ண செப்டிக் டேங்க் முறைக்கு தான் போயிருக்காங்க அங்க வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து டவுன்ஸ்லயே முடிச்சு இல்ல இல்ல இல்ல அதனால எல்லாம் பெரும்பாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆள் வந்து படிச்சவனா இருந்தா கூட அவன் வெளியில போறா வேற இடங்கள்ல இருக்கிற வசதிகளை பயன்படுத்திக்கிறா வீட்டுக்கு திரும்பி வந்து படுத்துங்கிறான் பெண்ணா வீட்டுல இருக்கிறவனா பெரும்பாலான இடங்கள்ல இருந்தா இல்ல அப்ப அவளுக்கு வீட்டுல இருந்த பெரிய இன்கன்வீனியன்ஸ் வந்து இருக்கு ரெண்டாவது நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நடந்த ஸ்டடீஸ்ல டூ பிப்டி சிக்ஸ்டீஸ் அண்ட் செவன்டிஸ்ல இந்தியாவில் நடந்த ஸ்டடீஸ்ல இந்த சிறு குடும்பம் கான்செப்ட் இருக்கு இல்லையா ஒரு குழந்தைக்கு மேல வேண்டாம் ரெண்டு குழந்தைக்கு மேல கான்செப்ட் அது எங்கெல்லாம் ஒர்க் ஆயிருக்குன்னா எந்த ஏழை குடும்பத்துல பெண் படிப்பு வந்தாங்களோ அந்த பெண்ணெல்லாம் அடுத்து அதிக குழந்தை பெற்றுக் கொடுவதை விரும்பல என்ன அப்ப நீங்க விமனை வந்து எஜுகேஷனோட எம்பவர் பண்ணீங்கன்னா நிச்சயமா இதுதான் ஒர்க் ஆயிருக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்ப அதே லாஜிக் படி விமனை எம்பவர் பண்ணோம்னா எஜுகேஷன்ல இந்த விஷயங்களை நம்ம தீர்வு போக முடியும் அது அந்த ரிலேட்டட் கேள்வி வந்து கோயில்களை கழிப்பறைகளுடன் ஒப்பிட்டு பேசிய ஜெயராம் ரமேஷுக்கு கல்கியில் பூச்செண்டு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார் ஞானி சுதந்திர பாரதத்தை அறுபது ஆண்டு காலம் அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டு வந்திருக்கிறது போதுமான கழிப்பறைகளை உருவாக்க தவறியதோ மக்களுக்கு கழிப்பறைகள் கட்டும் அளவுக்கு பொருளாதார பலத்தை அளிக்காததோ யார் குற்றம் முதல்ல என்ன ஒப்பிட்டு அப்படின்றது இந்த ஒப்பிட்டுங்கிற சொல்லல ரொம்ப டூபியஸ் சொல்றது காரணமே வந்து ஜெயராம் ரமேஷ் மேல ஒரு கடுமையான ஒரு கோபத்தை வெளிக்காட்டுறது எல்லாரையும் சொல்றது அவர் வந்து கோவில கழிப்பறைக்கு சமப்படுத்தி பேசல அவர் நம்பர் அவர் தான் சமப்படுத்தினார் என்ன அவர் சமப்படுத்தினது அவங்களுடைய நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் வியர் எண்ணிக்கை இருக்குல்ல எண்ணிக்கை தான் இங்க சமத்துவப்படுத்தப்பட்ட விஷயம் என்ன அங்க இங்க வந்து என்ன முயற்சி நடக்குதுன்னா ஒரு ஏதோ ஒரு புனிதமான இடத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க என்ன பொறுத்த மட்டும் கழிவறையும் புனிதமான இடம் இல்ல கோவில் புனிதமானதோ இல்லையோ நிச்சயமா கழிவறை வந்து புனிதமானதா கழிவறை இல்லைன்னா நம்முடைய புனிதம் போயிடும் கழிவறை தான் நம்ம எல்லாரையும் புனிதப்பட்டது <coughs> நிச்சயமா நிச்சயமா ஈவன் ஒரு படித்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே கழிவறை வந்து ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருந்துட்டு வர்றதுங்கிறதுனால அதற்கான சரியான வசதிகள் செய்யப்படாமல் இருக்கிறதுலேருந்து இன்றைக்கு தான் வந்து பணம் படைத்தவர்களே வந்து ஒரு நல்ல வசதியான கழிப்பறை கொஞ்சம் விஸ்தாரமான பெரிய ஒரு அப்படிங்கிற அந்த ஒரு அதாவது கழிவுங்கிறது வந்து அவசியமானது அதே சமயம் ஒரு வசதிகளோட கூட அந்த இடம் இருக்கணும் அப்படிங்கறது வந்து இப்பதான் வந்து நான் நடைமுறையில பல சமயம் இந்த பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன் எனக்கு உடம்பு எப்போதுமே வயிறு வந்து ஒரு சிக்கலான பகுதிகளில் ஒன்று உடம்புல அதனால அஜீரண மலர் மலச்சிக்கல் பிறகு பயிற்சி நடத்தும் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்காரு அந்த காலகட்டங்களில் வெளியில போனா உடனடியே நான் ஒரு கழிப்பறைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் போது சுத்தி பார்த்த முன்னூறு பிளாட் எதிராக இருக்கும் என் மனசுல முன்னூறு டாய்லெட் தான் தோணும் என்ன முன்னூறு டாய்லெட் இருக்கு but I cannot use even single one of இல்ல போய் நான் இது ஒரு ஹோட்டலோ ஒரு பப்ளிக் பிளேஸ் ஏதோ தேடி போகுது ஏன்னா பல நேரங்கள் இந்த ஃபேக்ட்ல போய் எனக்கு அர்ஜென்டா உங்க டாய்லெட் யூஸ் பண்ணாதான் கேட்டுக்கேன் கேட்ட கேட்டதுக்காகவே நான் ரொம்ப அறிவறுப்பா பார்த்தேன் கதவ முடிந்த அனுபவங்கள்லாம் இருக்கு என்ன அதன் பிறகு இந்த இப்படி ஏற்பட்ட பல அனுபவங்கள் ஒரு அனுபவம் நம்ம பச்சை பாஸ் கல்லூரிக்கிற நியூ ஆவுடைய ரோட்ல அது நேரம் பண்ணீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்லம் வரும் பெரிய ஸ்லம்மும் வரும் ஹியூஜ் ஸ்லம் அந்த ஏரியாவில் ஒரு முறை அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு நான் காரில் நண்பரோட திரும்பி சொன்னார் வர வேண்டிய அவசரமா கழிப்பறைக்கு போறது கட்டாயம் எடுத்துக்கணும் இப்போ அந்த சுத்தி எங்கேயுமே எதுவுமே கிடையாது இந்த ஸ்டம் மட்டும்தான் இருக்கு அப்ப நண்பர் சொல்லி கொஞ்சம் தூரம் போயிடுவோம் கீழ்பாக் வந்துடும் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகலாம் இல்ல நான் யாரும் அர்ஜென்ட் சொல்லிட்டு நான் இறங்கி போய் இந்த ஸ்டம்முக்குள்ள போய் ஸ்டம்ல முதல்ல பார்த்த ஒரு பெரியவர் இல்லை ஐயா டாய்லெட்டுக்கு போனா பிரபு செஞ்சு அப்படின்னு கேட்டாங்க யாருக்கு அவர் உடனே இவர் அங்க கூட்டு போ அப்படின்னாரு அப்ப அந்த வீடுகள் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் டாய்லெட் இருக்கும் நம்மளுடைய எல்லாமே இண்டிவிஜுவல் டாய்லெட் ஓகே என்ன யாருமே உள்ள இருக்கும் ரொம்ப வெல் கிடையாது சாதாரண சிமெண்ட் டாய்லெட் தான் சுத்தமா இருக்கு அது அப்படி படு சுத்தமா இருந்தது காரணம் என்னன்னா அந்த ஸ்லம்ல இருந்தவங்கள அந்த பெரியவர்களே நான் அந்த வீட்டுக்கு போய் சொன்னார் நான் யோசித்தேன் அப்புறம் யார் அந்த வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு வந்து கார்மெண்ட் யூனிட்ல டெய்லர் வேலை பார்க்க சரி அப்ப எங்கேயோ வரத்துல ஒரு எஜுகேஷன் அடுத்த லெவல் இதுக்கு போனீங்கன்னா அது வந்து இந்த பார்வையில கொடுக்குது சரி அடுத்து அதோட தொடர்பாக ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு அறிவழகன் துரைசாமி மற்ற எல்லா துறைகளிலும் புத்திசாலிகளாக இருப்பவர்கள் மதம் கடவுள் மற்றும் சாமியார்கள் விஷயத்தில் மட்டும் மூடத்தனமாக நடந்து கொள்கிறார்களே இது என்ன சொல்றீர்கள் இல்ல இது காரணம் வந்து கடவுள் அமைப்பு பயம் சார்ந்துதான் வடிவமைக்கப்பட்டது எதை பத்தி பயம்னா பொதுவா அறியாததை பற்றி எல்லாம் பயம் மனிதனுக்கு ஏற்படும் அறிந்ததை பற்றி பயம் சில நேரங்கள் வரும் எப்படி இருந்து உதாரணமா இங்க ஒரு கயிறு இருக்குன்னா இது பாம்புன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டா பாம்புக்கு பயப்படுது இது நம்ம எங்கேயாவது கடிச்சிட போகுது அப்படின்னு இப்ப இது கயிறுலாம் தெளிவா தெரிஞ்சா பயப்பட போறதே இல்லை கயிறு ஆனா இது கயிறா பாம்பான்னு ரெண்டு தெரியாம இருக்கிற ஒரு நிலை இருக்குல்ல அப்பவும் பயப்படும் அதனால ஒரு விஷயத்தை பற்றி அறியாமை நிறைய இருக்கும் போது பயம் இருக்கும் இந்த கடவுளுங்கிற ஏரியாவே மனிதனுடைய அறியாமை சார்ந்த பகுதியா இருக்கு என்ன அதாவது உறுதியா கடவுள் இருக்கிறான்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியலங்கிற மனநிலையில தான் பெருவாரியான மக்கள் இருக்காங்க என்ன அப்ப இது ஏற்படுத்துற பயத்தின் அடிப்படையில கடவுளை ஏற்றிட்டு போயிடுவோம் ஏற்ற ரகத்திற்கு பிறகு பழக்க வழக்கங்கள் காரணமாக வளர்ப்பு காரணமாக அதாவது அப்ப வந்து பிற துறைகள்ல இருக்கிற புத்திசாலித்தனத்தினாலெல்லாம் வந்து மதம் சார்ந்த இதுல வர்றப்ப அவங்க அதே மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற எந்த உத்தரவாதமும் இல்லை ஏன்னா அதை பத்தி ஒண்ணுமே அவங்க எந்த உத்தரவாதமும் இல்லை எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அது காரணம் வந்து என்னுடைய அன்னோன் ஏரியா பத்தின பயம் இருக்குங்க அதுதான் காரணம் அப்ப இந்த ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கயிறை நான் கட்ட அப்படின்னு கையில ஒரு கயிறை ஒரு அம்மா கட்டும்போது மகளுக்கு இந்த கயிறு நம்பிக்கை இல்லாட்டா கூட அப்படிங்கிற மனநில இருக்குல்ல அதுதான் பெருவாரியா செயல்பட்டு இருக்கு அந்த மனநிலை தான் அப்ப இந்த சாமியார் இல்லாம வர மனநிலை அதுதான் இந்த இல்லாத இப்ப இவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சாமியாரா இருந்தாலும் வச்சுக்கோங்க ரொம்ப சுலபமா அவரை நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுல்ல ஒரு ஸ்மார்ட் சேல்ஸ்மேன் நிச்சயமா அடுத்து வந்து வரிசையா சில சமகால ஆட்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க சம சக எழுத்தாளர்கள் பத்திரிகைகள் நீங்க வந்து அது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க சொல்ல வேண்டாம்னு விட்டுருலாம் முதல்ல வந்து செந்தில் வந்து ஜெயமோகன் பத்தி ஒரு அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறாரு அவரது எழுத்துக்களில் உள்ள சமூக ஒழுக்கக்கேடின் பகடி குறித்த தங்களின் கருத்து <laughs> வேல்மோகன் வந்து ஏமோதன் கிட்ட எனக்கு வந்து முதல்ல பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்ல எனக்கு பிடிச்ச விஷயம் ரொம்ப கடும் உழைப்பு ஏன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு பக்கம் ஒரு மனிதன் எழுத முடியும்னு ஏமோதனை பார்க்குற வரைக்கும் நான் நம்பவே இல்லை ஏமோதனுக்கு முன்னாலே வேற யாரும் அந்த மாதிரி எழுதினீங்க அந்த மாதிரி எழுதி இனிமேலும் கூட ஜெயமோகனுக்கு பிறகு கூட இப்படி யாராவது எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல இவ்வளவு வலுமினஸ் அவுட்புட் இருக்குல்ல அது பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறது இது வந்து ஒரு பயிற்சியா இருக்கு செஞ்சாலும் கூட இது ஒரு பெரிய விஷயம் தான் இது பெரிய உழைப்பு இருக்காது அந்த உழைப்பு வந்து அந்த ஒரு பாதி உழைப்பு எங்கிட்ட இருந்தா கூட நான் என்னன்னு சொல்றது நான் ஜெயமோகன் காந்தி போயிருப்பேன் அதுல பாதி உழைப்பு கூட எங்கிட்ட இருந்தாங்க ஜெயமோகன் கிட்ட வந்து என்னன்னா பல கதைகள் எனக்கு பிடிச்ச கதைகள் நல்ல சிறுகதைகள்லாம் அவர் எனக்கு பிடிச்ச எங்களுக்கு ஆனா இந்த அறம் ஒழுக்கம் இதை பத்தி எல்லாம் இருக்கு இல்லையா அதை பத்தி எல்லாம் வந்து அவரு பிக்ஷன்ல எழுதுறதுக்கும் ஒரு நான் பிக்ஷன்ல இருக்கக்கூடிய வேறுபாடு பிக்ஷன்ல அது வரும்போது அது தேவகன் ரெண்டாம் பட்சம் அந்த பிக்ஷன் எனக்கு உணர்த்துற ஒரு செய்தி அவ்வளவுதான் அது ஒரு பிக்ஷன் வழியா நான் அந்த விஷயத்தை விளைவிக்கிறேன் அந்த என்ஜாய்மெண்ட்ல விளைவிக்கிறேன் ஆனா நான் பிக்ஷன் வரும்போது ஜெயமோகனுடைய சொந்த ஒழுக்கம் அவருடைய சொந்த அகம் அதுவும் சேர்ந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் இல்ல ஏன்னா அவர் மீதி சமூக ஒழுக்கங்களை பற்றி குரலைக்கும் போது அவருடைய ஒழுக்கம் அவருடைய அறம் பத்தி நாம கேள்வி இழைக்கப்பட்டோம் இப்ப இதுக்கு வந்து முடிவே கிடையாது இந்த கேள்வி எல்லாம் அவர் சந்திக்கிறது இல்லை அவர் வந்து ரொம்ப திறமைசாலியா என்ன பண்றாங்க எப்பவுமே வந்து வர பால் எல்லாம் பவுன்ஸ் பண்ற வாழாம இருக்கிறாரு என்ன எனக்கு பவுன்ஸ் பண்ணிடுறாரு நான் சந்திக்காம பவுன்ஸ் பண்ண அதனால அதுதான் அவருடைய பகடிகள் அதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஆழமா அடுத்து சுக்லத் பத்திரிகை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு பெஞ்சமின் டீவிட் கேட்கிறாரு அது சரியாக நடத்தப்படுகிறதா சுக்லத் பத்திரிகை வந்து ஒரு நீண்ட இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சுக்லத் பத்திரிகை நாற்பத்தி ஐந்து வருஷம் ஆயிடுச்சு சரி இல்லையா எழுபதுல துக்ளக் தொடங்கப்பட்ட போது என்ன நிலைமை இப்ப என்ன நிலைமை அப்படின்னு ரெண்டையும் பார்க்கணும் எழுபதுல ஏன் தொடங்கப்பட்டதுன்னு சேர்த்து பார்க்கணும் எழுபது துக்ளக் தொடங்கினதுக்கு அடிப்படை காரணமே அப்ப அது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது வந்து பிடிக்காம சரி என்ன அதுக்கு எதிராக ஒரு பார்வை அந்த அரசியல முன்னெடுத்ததான் தான் ரொம்ப என்ன பின்னணி துக்ளக்கை தொடங்கினதுல துக்ளக் பத்திரிகை ஆசிரியராக தான் ஷோ இருந்தாரு துக்ளக்குடைய உரிமையாளர் ஷோ அல்ல அன்றைக்கு எழுபதுல துக்ளக் தொடங்கப்பட்ட போது துக்ளக்கு அவர் உரிமையாளர் கிடையாது அப்ப துக்ளக்குடைய உரிமையாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநர் தான் துக்ளக்குடைய உரிமையாளர் ஆளுநர்கள் அன்னைக்கு என்னவா இருந்ததுன்னு நம்ம சேர்த்து பார்க்கணும் அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக ஜெயிக்கிற போது திமுகவுக்கு எதிர்நிலையில கடுமையான காங்கிரஸ் ஆதரவு நிலையில ஆனந்தவுடன் தொடர்ந்து ஆனந்தவுடன் எழுபதுலயும் காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகையாதான் இருந்தது அப்ப இந்த காங்கிரஸ் ஆதரவு உள்ள சக்திகளுக்கெல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து வந்து பிடிக்க கிடைக்கல அப்ப எங்கேயா ஒரு தப்பு நடக்குது கருத்து நிலையை மாற்றணும் மக்கள் மத்தியில பேரன்மாரி பத்திரிகை போதல இருந்தது ஒட்டக்கற்புடைய சோமாரியான ஒருத்தர் அவருடைய பிரபலம் அவர் அப்ப வந்து அது வரைக்கும் அவர் வந்து அரசியல் மருத்துவர்களால் அறியப்பட்டவர் அல்ல அவர் வந்து ஒரு நையாண்டி நாடகங்கள் தான் அது வரைக்கும் அறியப்பட்டவர் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் அவருடைய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சட்டம் முகமது பின் சோகன் தான் அதுக்கு முன்ன அவர் நாடகங்கள்ல வந்து பெண்ணாட்சா மாதிரியான அவர் பெர்னாட் தான் நிறைய பின்பற்றினார் இல்ல அவருடைய எழுத்து முறையில டாக்டர்களை கிண்டல் பண்றது இருக்கும் வக்கீல்களை கிண்டல் பண்றது இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சட்டையர் சட்டையர் அண்ட் ஹியூமர் இருக்கும் ஆனா பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் ஹியூமருக்குள்ள ஒரு முழுமையா வந்தது துக்ளக் சமயத்துல அதை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கத்துக்கு ஒரு பத்திரிகை விவரம் விகடன் தொடங்கினேன் டைரக்டா விகடன் நடத்த விரும்பினாங்க அதன் பிறகு வந்து அதோடைய உரிமையும் இதற்கு அதன் பிறகு பல ஆண்டுகளா அது கிடந்த எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் பத்திரிகை தொடங்கிறாங்க இல்லையா சரி எண்பத்தி மூணுல எழுபதுல இருந்து எண்பத்தி மூணுல பதிமூணு வருஷம் சொன்னாங்க இந்த பதிமூணு வருஷமும் விகடன் தான் உரிமையாளர் எண்பத்தி மூணுக்கு பிறகு ஜூனியர் விகடன் தொடங்கின பிறகும் விகடன் தான் உரிமையாளர் அதன் பிறகுதான் சோவுக்கும் விகடன் நிர்வாகத்துக்கும் மெல்ல மெல்ல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு முழுக்க வரிசோடைய உரிமைக்கு கைக்கு முழுக்கம் போனதுங்கிறது அப்பதான் வளர்ச்சி நீண்ட காலம் துக்ளக் வந்து விகடலால் தான் அச்சடிக்கப்பட்டது பத்திரிகை இப்ப விநியோக உரிமை அவங்க வந்து கல்கி குரூப் கொடுத்துருக்கு கல்கியில அச்சடிக்கிறாங்க விநியோக உரிமை கல்கி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த பின்னணியோட தான் நீங்க எவாலுவேட் பண்ணும்போது ஆன்டி காங்கிரஸ் போர்ஸஸ் அவருக்கு வந்தது அதை எதிர்க்கிறதுக்கு பயன்படுத்தின முக்கியமான விஷயம் ஆச்சு அதனாலதான் துக்ளக்கு வந்த முதல் ஆண்டிலேயே பாத்தீங்கன்னா முக்கியமா வீராணம் ஊழல் சக்தி பயிற்சி ஊழல் இருக்குல்ல இந்த ரெண்டையும் முன்னிறுத்தி அதை எடுக்க ஆரம்பிச்சு என்ன நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அது எம்ஜிஆர் மறைமுகமா பாதுகாக்கிறது இந்த காலகட்டத்தில் போச்சு பிறகு மெல்ல மெல்ல முழுக்க ஒரு பிஜேபி ஆதரவு பார்த்தீங்க சுப்ரீம் அடுத்த கட்டத்தில் மாறிடுச்சு ஷோ பத்தி சொல்லும் போது ரொம்ப முக்கியமா என்ன சொல்றது சோ வந்து என்னுடைய அப்பாவுடைய நண்பனுடைய மகன் அவர் சோவுடைய அப்பாவும் என்னுடைய அப்பா ரொம்ப நெருக்கமான ஆத்தூர் சீனிவாசி என்ன சார் அவர் காங்கிரஸ் தமிழர் காங்கிரஸ் வந்தாரு சிங்கப்பட்டி பக்கத்தில் ஆசிரியர் அவருடைய நிலபலம் நல்லா இருந்தாரு அவரும் எங்க அப்பாவும் ரொம்ப நெருக்கமான இருந்தாரு அவர் வந்து சோ நான் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல எழுபதுல நான் வந்து கல்லூரில இருந்தேன் உள்ள போடும்போது நான் கல்லூரில படிச்சுட்டு அப்ப சோடி ஹியூமர் சட்டம் எனக்கு பிடிக்கும் ஆனா சோடு கருத்து நிலைக்கு சில நேரங்களில் நான் வந்து என்னை வந்து ஒரு இடதுசாரி சோவா என்ன உருவகிச்சுக்கணும்னு கூட யோசிச்சு அப்படிங்கிறப்ப நான் வந்துட்டேன் கேட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல சீரியஸான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ரெண்டு அனுபவம் பண்ணுது ஷோகிட்ட ஒரு போல அவருடைய பாசிட்டிவ் என்னன்னா அவரோட என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் நேருக்கு நேரம் முகத்துக்கு நேரம் அவரோட பேசலாம் என்ன அதனால அவரோட எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு பாதிக்காது அவரை அதை பொருட்படுத்தவே மாட்டார் எழுபதுகளெல்லாம் நான் மன்னன்ல வேணும் பார்க்கறதுக்கு ஷோடைய புகழ காமிச்சு போனேன் போகும்போது போகும்போதெல்லாம் ஷோ அங்கே குறிக்க வருவாரு பார்த்த உடனே சொல்றாரு என்ன பாருங்க உங்களே ராமச்சந்திரன் நான் கட்டிட்டு மாரடிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரிதான் அவர் வந்து கமெண்ட் பண்ணுவார் ஆனா ஒரு அண்ணன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரோல் கடும் சிக்கல்கள் இருந்த போதெல்லாம் சோதா வந்து அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு மருத்துவ உதவி உட்பட எல்லாமே செஞ்சிருக்காரு பர்சனலா வந்து ஒரு ஆளின் மேல மரியாதையோட அன்போடும் நடக்கிறது அவருக்கு ஆனா அவருடைய கண்டென்ட்டோட எப்பவுமே நமக்கு சிக்கல் தான் டைரக்டா ஒரு சிக்கல் எனக்கும் அவருக்கும் வந்தது எப்பன்னா நான் இப்ப ஜூனியரோட வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப ஷோ வந்து துக்ளக் சாங்ல துக்ளக் சாங்ல ஒரு பெண்கள் அமைப்பு வந்து ஒரு கருத்தரங்கம் நடக்கிறார் ஏழு ராஜி வச்சிருக்கிறார் அந்த கருத்தரங்கத்தை பல பேச்சாளர்கள் வெவ்வேறு கொஸ்டின் வந்து பேசிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாம் கலந்துட்டாங்க அது ஷோ பேசும்போது மேடையில் பெண்களுக்கு எதிராக தான் அவர் பேசுவார் அவர் ஒரு கருத்து பேசினாரு ஆடியன்ஸ் ஒரு பெண் சேலஞ்ச் பண்ணாங்க சலசலப்பு ஏற்பட்டுச்சு அது முடிஞ்சு கிளம்பி போகும்போது ஷோ வாசல்ல நிறுத்தி ஒரு பெண் வந்து பேசுறாங்க அவர்கிட்ட நான் வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ரிப்பு இதெல்லாம் மரியாதை இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க பேசுகிற கூட நான் உடன்படல பாடுபடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவர் ஓகே மாறுபட்டு போங்க சோ வாட்டுங்கிற மாதிரி பதில் நான் இந்த முழு நிகழ்ச்சியும் இருந்து பார்த்தேன் வந்து ஜூனியரோட இதை பத்தி எழுத சொன்னாங்க நான் வந்து சின்ன கட்டுரை பத்தி நடந்த பத்தி எழுதி கொடுத்துருந்தேன் கட்டுரை வந்து விகடநகரத்துக்கு பாலசுப்ரமணியம் வந்து கட்டுரையை பார்த்து என்ன கூப்பிட்டாரு அவருடைய அறைக்கு நான் சொன்ன இதான் நடந்தாங்க ஆமாங்க இன்னொரு சொன்னார் ஷோ வந்து உப்ளக்ல ஜூனியர் எதிராக கேள்வி பண்ணிருக்கான் ஒரே நிறுவனத்தை வந்துட்டு இருக்கு ஆனா அவருடைய பீடம் தலையிட அவர் எதிராக ஜூனியர் எதிராக ஆனா அதே மாதிரி நான் நடந்துக்க விரும்பல இது அவருக்கு எதிராக இருக்கு இந்த கட்டுரை கடுமையா அதனால நான் அதை அவருக்கு அனுப்பிட்டு அது பிறகு வெளியிட விரும்புறேன் அதுல வராது சார் பப்ளிஷ் ஆகாது ஏன் அப்படி சொல்றீங்க அவங்க காப்பி எடுக்கிற உடனே நான் பப்ளிஷ் பண்ணுவேன் நிச்சயம் அப்படின்னு பாருங்க இல்லை சார் அவர்கிட்ட போச்சுன்னா அவர் ரசிக்கு பிரிண்டிங் போறதுக்கு கூட அவர் பார்த்தாருன்னா இந்த வர விடாம தடுக்க என்ன செய்ய முடியுமோ செய்வார் அவர் வர விரும்ப மாட்டார் அவசரமா கட்டை அனுப்பிய அடுத்த ஒரு ஒன் ஸோ கட்டின இல்லை ஒரு பார்த்தேன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க பேசிட்டு நீங்க சொன்னதா சரி கஷ்டம் வராது ஏன் அப்படின்னு கேட்டேன் வந்து வரக்கூடாது ரொம்ப கடுமையா ஆர்கியூ பண்ணாரு ஏன்னா இது வந்து அவர் என்னெல்லாம் பில்டப் பண்ணியிருக்காரோ இவ்வளவு நாள் அவருக்குமே இமேஜ் இருக்குல்ல அது இது பாட்டி இது டெமாலிஷ் மதுரைக்கு அவருக்கு எல்லாத்துக்குமே அந்த இமேஜ் ரொம்ப முக்கியமா இருக்கு என்ன அந்த இமேஜ் வந்து அப்படியே வந்து அந்த இமேஜ் பாதிக்கிறது வந்து ஒரு கூட்டத்துல பேசுறதும் அந்த இமேஜ் பாதிக்காத அந்த கூட்டத்தோட போயிடுது இல்ல அதனால இதை டெமாலிஷ் ஆயிடுது அதனால நீங்க பண்ணவே கூடாது அவர் அவரை எஞ்சி கேட்கிறப்ப நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாலசுப்ரமணியன் சொன்னார் இன்னொரு சைடுன்னு வச்சுக்கோங்க ஷோவை இன்டர்வியூ பண்ணதுக்கு நடந்துச்சுன்னா கோமல் சாமியார் வந்து சுபமங்களா பண்ணியிருக்காங்க சுபமங்களா சாமியில கோமல் வந்து ஷோ அவரோட மேஜர் இன்டர்வியூ ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு இன்டர்வியூ நீங்க பண்ணுங்க நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மூணு பேர் நாலே மன்னன் நகரம் வாத்தியார் நகரம் நடிகர் பாட்டியாராமன் ஒரு நடிகர் சார் இப்படி கோமல் நாராயணன் நடிச்சாரு அவர் குங்குமம் பத்திரியில உதயாசிரியரான பார்த்தவர் சத்திரியாக அவர் மூணு பேர் தான் போயிட்டு இருக்கோம் ஓ இன்டர்வியூல நிறைய கேள்வி கேட்டோம் எல்லாத்துக்கும் வச்சோம் என்ன கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸுக்கும் பதில் சொன்னார் தவிர்க்கவே மாட்டேன் பதில் சொன்னார் பதில் சொன்னதுக்கு பிறகு முழு இன்டர்வியூ வந்து பாஜகமன் மண்டலம் வந்து எழுதினார் அந்த மாதிரி ரெக்கார்டிங்ல மட்டும்தான் சரி எழுதியிருந்தேன் ஆனா அந்த பேட்டி வந்து என்னுடைய புத்தக தொகுப்புல இருக்கு என்ன கேள்விகள் அதுல நான் எடுத்த பல பேர் எடுத்த பேட்டிகள் இருக்கு அதாவது அது சரி